الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين استطاع أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்புமிகு விழாவின் பெருமைக்குரிய தலைவர் அவர்களே இங்கே மேடையின் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே சகோதர உளமாக்களே வருகை தந்திருக்கும் பெரியார்களே நண்பர்களே தாய்மார்களே நேற்றிலிருந்து நல்ல பல கருத்துக்களை ஆய்வுகளை கேட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னாலே என்னை கடைசியாக கொண்டு வந்து உட்கார வைத்திருப்பது திருஷ்டி கழிப்பதற்காக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இப்படி ஒன்று இருக்க வேண்டியதுதான் காரணம் என்ன என்று சொன்னால் அரபியிலே சொல்லப்படும் அல்ல அல்ல அஷ்யாவு தோரகுபி வியாதுதாதிகா ஒரு பொருளை விளங்க வேண்டுமானால் உதாரணமாக வெளிச்சத்தை விளங்க வேண்டுமானால் இருள் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் அதற்கு எதிர்மாறான ஒன்றை புரிந்தால்தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அறிவை விளங்க வேண்டுமானால் அறியாமை தெரிந்திருக்க வேண்டும் வெளிச்சத்தை விளங்க வேண்டுமானால் இருள் தெரிந்திருக்க வேண்டும் நூறு தெரிய வேண்டுமானால் உருள் தெரிந்திருக்க வேண்டும் இதே போல எனக்கு முன்னாலே பேசியவர்களுடைய கருத்துக்கள் எவ்வளவு உன்னதமானது எவ்வளவு அழகானது எவ்வளவு சீரிய முறையிலே அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை விளங்க வேண்டுமானால் அதற்கு மாறாக பேசக்கூடிய ஒருவனையும் உட்கார வைத்தால் தான் விளங்கும் என்பதற்காக வைத்திருப்பார்கள் போல இருக்கிறது சோதர்களை பெரிய கருத்து எதுவும் சொல்ல தெரியாது என்பது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் நண்பர்களுடைய நல்ல அபிப்பிராயம் இருக்கலாம் ஷேர் சாதி குலிஸ்தானிலே சொல்லுவது போல் அம்மன் ஆனம் கெமன் தானம் நான் யார் என்பது எனக்குத்தான் தெரியும் அதே போல எனக்குள்ளே இருக்கிற விஷயம் என்ன என்பதும் எனக்கு தான் தெரியும் ஆனாலும் அவர்களுடைய இன்னும் தங்களுடைய நான் இறங்கும் பொழுதே கேட்டேன் இந்த படிகளிலே இது குளமாயிட்டே நீர் நிரம்பி இருக்க வேண்டிய இடமாயிட்டே இங்கே வந்து பார்த்தால் நீர் நிரம்பி இருக்கிறீர்கள் அல்லாஹ் இந்த குளத்தை தண்ணீரால் நிரப்பி மக்களுடைய இதயத்தை அவனுடைய ஈமானால் நிரப்பி இந்த உலகத்தை அவனுடைய திருக்குறானுடைய பிரகாசத்தால் ஜோதியால் நிரப்பி அருள்வானாக என்று துவா செய்வோமாக மழை என்பது அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது இன்றைய பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது மிக முக்கிய பிரச்சனையாக தஞ்சை மாநிலத்திலே வந்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்ததுதான் பயிர்கள் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கின்றன காய்ந்து கொண்டிருக்கின்றன இந்த உலகத்திலே யாருக்கு சக்தி இருக்கிறது மழை கொண்டு வருவதற்கு இந்த உலகத்திலே யாருக்கு தானி இருக்கிறது மழை கொண்டு வருவதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கு பிறந்தவர்கள் யாரும் இல்லை குரானிலே அல்லாஹ் கேட்கும் பொழுது தண்ணீரை பற்றி யோசியுங்கள் என்று சொல்லுவதை விட அபராயத்துல் மா அல்லது தஷ்ரபும் அபராயத்துல் மா என்று நிறுத்தவில்லை அல்லது தஷ்ரபும் எந்த தண்ணீரை நீங்கள் எப்பொழுதும் குடித்துக் கொண்டே இருக்கிறீர்களோ அந்த தண்ணீரை பற்றி எப்பொழுதாவது சிந்தித்தீர்களா நீங்கள் பிறந்ததிலிருந்து எப்படி சுவாசிப்பதற்கு காற்று அல்லாஹ் கொடுத்தானோ அதே போல நீங்கள் பிறந்ததிலிருந்து அல்லாஹ் தண்ணீர் கொடுத்துக் கொண்டே இருக்கிறான் இல்லை தண்ணீருக்கு பதிலாக அல்லாஹால தேன் கொடுத்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் இந்த உலகத்தில் வாழ முடியுமா இந்த அமைப்பை அமைத்தவர்கள் அல்லாஹத்தால பாலாக கொடுத்தாலும் சரி தேனாக கொடுத்தாலும் சரி அல்லது இதைவிட அமிர்தமே அல்லாஹத்தால இந்த உலகத்துக்கு அழைத்தாலும் சரி பாலிலே கைகழுவ முடியுமா அல்லது கக்கூசுக்கு போனதற்கு பிறகு பாலிலே துப்புரவு செய்ய முடியுமா அல்லது தேனிலே துப்புரவு செய்ய முடியுமா முகம் கழுவதற்கு பாலாலே முகம் கழுவினால் என்ன ஆகும் தேனாலே முகம் கழுவினால் என்ன ஆகும் எதனாலும் கழுவ முடியாத சகோதரர்களை சற்று சிந்தித்து பாருங்கள் சாதாரணமாக சிறிய விஷயம்தான் இந்த தண்ணீர் மட்டும் இந்த உலகத்திலே இல்லாமல் இருந்தால் ஆனால் தண்ணீர் எப்படிப்பட்டது எதுவுமே அதிலே வெளியே தெரியாது நிறமும் தெரியாது ருசியும் தெரியாது எல்லாவற்றுக்கும் நிறம் இருக்க வேண்டும் ஆனால் நிறமும் இல்லை ருசியும் இல்லை உயிரோடு இருக்கிற அத்தனை பொருட்களையும் தண்ணீரிலிருந்து நான் படைத்தேன் என்று அல்லா சொல்லுகிறான் ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்து எல்லாவற்றையும் படைக்கிற இறைவன் எவ்வளவு பெரிய மகாவல்லவன் ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்து நிறமும் இல்லை ருசியும் இல்லை மனமும் இல்லை ஆனால் எல்லா குணமும் இருக்கிறது இதைத்தான் நல்லா கேட்கிறான் அபராயித்துமல் மா அல்லது தஷ்ரபு நீங்கள் குடிக்கிற தண்ணீரை பற்றி சிந்தித்தீர்களா குடிக்கிற தண்ணீர் நீங்கள் செவ்வாய்க்கு போய் சிந்திப்பது ஒரு புறம் இருக்கட்டும் புதனுக்கும் நெப்டியூனுக்கோ போவது அப்புறம் இருக்கட்டும் பசிபிக் மகாசமுத்திரத்தினுடைய ஆழத்தை அளப்பது அப்புறம் இருக்கட்டும் நீங்கள் குடிக்கிற தண்ணீர் வேற எதுவும் அல்ல நான் இதுவரை பார்த்ததே இல்லை நான் எப்படி அதை பற்றி சிந்திக்க முடியும் என்று கேட்பதற்கு தண்ணீர் குடிக்காத ஒருவன் இந்த உலகத்திலே இல்லவே இல்லையே அத்தனை பேரும் குடித்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள் இந்த தண்ணீரை பற்றி நீங்கள் சிந்தித்தீர்களா ஆண்துமல்தல் துமுகமினல் முசினியம் நகல் முன்சிலூன் இந்த தண்ணீரை வானத்திலிருந்து நாம் இறக்கிறோமோ அல்லது நீங்கள் இருக்கிறீர்களா இந்த உலகத்தினுடைய எந்த சக்தி வேண்டுமானாலும் சேர்த்துக் கொள்ளட்டும் ஒரு நேரத்தில் மழை பெய்ய வைக்கட்டுமே இதோ சகோதரர்களை புகாரி செறிப்படையை வாய்த்திருக்கிறது மதீனாவிலே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது மழை இல்லாத காரணத்தினாலே ஒரு ஜுமாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு சஹாபி எழுந்து சொல்லுகிறார் நாயகமே துவா செய்யுங்கள் மனிதர்கள் மட்டுமல்லாது ஆடு மாடுகளும் கூட தண்ணீர் இல்லாமல் செத்துக் கொண்டிருக்கின்றன ஆகையினால் துவா செய்யுங்கள் நீண்ட வார்த்தைகள் அதில் வந்திருக்கிறது துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அந்த நாயகம் சல்லல்லா அலை செல்லம் ஹுத்பாவிலேயே துவா செய்தார்கள் மழைக்காக அந்த சஹாபி விவாகத்து செய்கிற சஹாபி சொல்லுகிறார்கள் அத்தனை நாட்கள் அத்தனை மாதங்கள் மழை இல்லாமல் தொடர்ந்து இருந்த பிறகு அந்த ஜுமாவிலே ரசூலுல்லாஹி செல்லல்லா அலைஹி வஸல்லம் செய்த உடனே நாங்கள் வெளியே போனோம் மழையிலே நனைந்து கொண்டு வீட்டுக்கு போனோம் சரி அடுத்த வாரம் அநேகமாக சென்ற வாரம் எந்த சஹாபி எழுந்து சொன்னாரோ அதே சஹாபி சொன்னார் நாயகமே ஆடுகளும் மாடுகளும் செத்துக் கொண்டிருக்கின்றன மழை அதிகமாக பெய்த காரணத்தினாலே எந்த வார்த்தையிலே சொன்னார் தண்ணீர் இல்லாத காரணத்தினாலே மழை இல்லாத காரணத்தினாலே செத்துக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னவர் இந்த வாரத்திலே சொன்னார் ஒரு வாரமாக தொடர்ந்து பெய்த மழையின் காரணத்தினாலே மழை அதிகமாகிவிட்டால் என்ன ஆகிவிடுகிறது மனிதர்கள் வெளியே நட முடியாது நடமாட முடியாது ஆடு மாடுகள் கூட இருக்க முடியாது எத்தனையோ ஜீவராசிகள் தண்ணீர் பட்டாலே செத்துவிடக்கூடிய ஜீவராசிகள் இப்படி எல்லாம் இருக்கிற காரணத்தினாலே நாயகமே மழையின் காரணமாக ஆடு மாடுகள் செத்துக் கொண்டிருக்கின்றன துவா செய்யுங்கள் யசூருல்லாய் செய்தார்கள் ஆனால் மழை அல்லாவுடைய ரஹமத் சகோதரர்களே இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கிறதோ அத்தனையும் ரஹமத்து தான் ஒரு பெரியார் இருந்தார்கள் தேவந்துக்கு பக்கத்திலே டெல்லிக்கு பக்கத்திலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எல்லாமே ரஹமத்து தான் எது மனிதனுக்கு வந்தாலும் ரஹமத்து தான் அப்படி சொல்லும் போது சொன்னார்கள் மனிதனுக்கு ஜுரம் வந்தால் கூட அது கூட ரஹமத்து தான் காய்ச்சல் வந்து விட்டது ஜுரம் வந்து விட்டது அதுவும் ரஹமத்து தான் என்று சொன்னார்கள் இது சொல்லி முடித்து வேறு பேச்சு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வேகமாக ஒருவரை அழைத்துக் கொண்டு வந்தார் வந்து சொன்னார் அவர் வந்து சொன்னார் இவருக்கு கடுமையான ஜுரம் ஷேக் அவர்களே கொஞ்சம் துவா செய்யுங்கள் கடுமையான ஜுரம் துவா செய்யுங்கள் இப்ப இந்த முதல்ல கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் நினைச்சார் ஜுரம் அல்லாவுடைய ரஹமத்துன்னு சொன்னார் இப்ப அல்லாவுடைய ரஹமத் வேண்டாம் துவா செய்ய போறாரா அவரை யோசிச்சு கொண்டிருந்தார் எப்படி துவா செய்வார் என்று பார்க்கலாம் ஜுரமும் அல்லாவுடைய ரஹமத்து தான் என்று சொன்னால் இவருக்கு அல்லாவுடைய ரஹமத்து வந்திருக்கிறது ஜுரம் யாருக்கு வந்திருக்கிறதோ அல்லாவுடைய ரஹமத்து வந்திருக்கிறது இவன் வேண்டாம் என்று சொல்ல போறாரா அல்லாவுடைய ரஹமத்தை அவர் துவா செய்தார் ஜுரத்துக்கு அவர் போய்விட்டார் துவா செய்யும் போது துவா செய்த பிறகு கடைசியில துவா செய்து முடித்த பிறகு சொன்னார் அவர் போன பிறகு துவா ஜுரம் அல்லாவுடைய ரஹமத்து தான் ஆனால் அந்த ரஹமத்தை தாங்குகிற சக்தி இவருக்கு இல்லை ஆகையினால் அல்லா இந்த ரஹமத்தை கொஞ்சம் குறைத்து விடு தர்மத்தை தாங்குகிற சக்தி எப்படி எல்லாவற்றுக்கும் தாங்குகிற ஒரு சக்தி இருக்கிறது இதே போல நேற்றிலிருந்து இங்கே பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அறிமுகப்படுத்தும் போது சொல்லும் போது சொன்னார்கள் நீங்கள் மிக பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் மிஞ்சி என்று சொன்னார்கள் உண்மை உண்மைதானது எல்லாவற்றுக்கும் அளவு இருக்கிறது சுவைப்பதற்கு அளவு இருப்பது போல சுமப்பதற்கும் அளவு இருக்கிறது சுமப்பதற்கு அளவு இருப்பது போல சுவைப்பதற்கும் அளவு இருக்கிறது எவ்வளவுதான் நல்ல விஷயமாக இருந்தாலும் ஒரு அளவுதான் கேட்க முடியும் மனிதனுடைய கேட்கிற சக்தி அவ்வளவுதான் ஆப்பிள் உதாரணமே நல்ல கருத்து அருமையான உதாரணம் உண்மை அதுதான் அதே போல கேட்பவர்களுடைய உணர்வும் கேட்பவர்களுடைய கிரகிக்கிற சக்தியும் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு வரைதான் பேசவும் வேண்டும் அவர்கள் பதினோரு மணி என்று சொன்ன காரணத்திற்காக நான் பதினோரு வரை இழுக்க வேண்டும் அது ரப்பராக அப்படி தேவையில்லை கேட்கிறவர்களுக்கு அந்த பொறுமையும் கிரகிக்கிற சக்தியும் இருக்கிறவரை பேச வேண்டும் அது பத்தரைக்கு அது முடிந்தால் இது முடியும் இல்லை பதினொன்றுக்கு முடிந்தால் பதினொன்றுக்கு அதற்கு மேலே முடிந்தால் மேலே எனக்கும் சக்தி இருந்து உங்களுக்கும் கேட்கிற பொறுமை இருந்து அதை கிரகிக்கிற சக்தி இருந்தால் அல்லாஹால தவி தந்தால் எவ்வளவு நேரம் பேசலாம் பேசுவதில் ஒன்றுமில்லை அல்லாஹ் சில சமயங்களிலே அவருடைய புறத்திலிருந்து வருகிறது சில சமயங்களிலே கூட்டத்தார் முன்னாலே இருக்கிறவர்கள் அதை கேட்கிற நிலையிலே இன்றைய இந்த காரணத்தினாலே அல்லாஹ் வருவது நின்று விடுவதும் உண்டு பேச்சு தானாகவே நின்று விடுவது உண்டு சரி நான் சொல்ல வந்தேன் அந்த மழை மழையின் காரணமாக ஆடு மாடுகள் செத்துக் கொண்டிருக்கிறது நாயகமே துவா செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது மழை அல்லாவுடைய நேமத் ராஹ்மத் அதை வேண்டாம் என்று எப்படி கேட்பது எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு துவாவிலும் பெரிய பெரிய பாடம் இருக்கிறது ஒவ்வொரு துவாவிலும் பெரிய பெரிய படிப்பினை இருக்கிறது துவா செய்தார்கள் அல்லாஹும் அலல் ஆக்காமி வ திராபி வ புதூனின் அவ்ரியத்தி வ மனாபித்தி அல்லாஹும்ம லா இந்த துவா செய்தார்களே அல்லாஹ் இந்த மலையை எங்களின் மீது பெய்ய வைக்காமல் எங்களை சுற்றி பெய்ய வைப்பாயாக மலை குன்றுகளின் மீதும் மலைகளின் மீதும் மலை குன்றுகளின் மீதும் ஓடைகளிலும் ஆறுகள் இருக்கிற இடங்களிலும் வனாந்தரங்களிலும் பெய்ய வைப்பாயாக மழை வேண்டாம் என்று சொல்லவில்லை இங்கே வேண்டாம் மழை வெறும் வேண்டாம் இல்லை இங்கு வேண்டாம் வேறு இடத்திலே பெய்யட்டும் மழை இங்கே வெயில் அடிக்கட்டும் தண்ணீர் இங்கே வந்து விடட்டும் உண்மையிலே நல்லவர்கள் இருப்பார்களே ஆனால் அல்லாஹுவை அஞ்சி நடக்கிறவர்கள் இருப்பார்களே ஆனால் ஹதீசிலே வந்திருக்கிறது பகலிலே மழை பெய்யாது இரவிலே மழை பெய்யும் அல்லாவை அஞ்சி நடக்கிறவர்கள் இந்த உலகத்திலே இருப்பார்களே ஆனால் பகலே மழை பெய்யாது பகலெல்லாம் வேலை செய்வர்களுக்கு வாய்ப்பாக சௌகரியமாக அவர்களுக்கு என்ன எந்த வேலைக்கும் இடையூறு இல்லாமல் பகல் முழுவதும் மழை இல்லாமல் இருக்கும் இரவு காலத்திலே மக்கள் தூங்கும் பொழுது மழை பெய்யும் இது அல்லாவுடைய அமர்த்தது அந்த ராமத்திலும் பெரிய ராமத் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருப்பது அந்த சஹாபி சொல்லுகிறார்கள் நாங்கள் வெளியே போகும் பொழுது சென்ற வாரம் மழையிலே நனைந்து கொண்டு போனோம் இந்த வாரம் வெளியே போகும்போது ரசூல்லாய் சல்லா அலி வஸல்லம் அவருடைய துவாவிற்கு பிறகு நாங்கள் மழை நின்று வெயிலிலே காய்ந்து கொண்டு போனோம் சோதரர்களே உலகத்திலே ஒரே சக்தி தான் இருக்கிறது அல்லாஹுடத்திலே கேட்டு பெறுவதை தவிர வேறொரு வழி இந்த உலகத்திலே இல்லை யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மேலாளர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி அறிவியலே எவ்வளவு அவர்கள் உச்சகட்டத்திற்கு போனாலும் சரி மழை இல்லாமல் போய்விடுவாரால் இதோ பாருங்கள் இந்த காலத்தில் மழை பெய்ய வேண்டிய காலங்களிலே இங்கே மழை பெய்யவில்லை சென்ற நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே எத்தனை எவ்வளவு எந்த அளவு மழை பெய்திருக்க வேண்டும் ஆனால் பெய்யவே இல்லை யார் இருக்கிறீர்கள் மனித சமுதாயமே உலகத்திலே வாழ்கிற அத்தனை விஞ்ஞானிகளை நோக்கி கேட்கிறேன் நான் கேட்கவில்லை அல்லாஹ் கேட்கிறான் ஆகவே நான் தைரியமாக கேட்கிறேன் நானாக இருந்தால் எனக்கு கேட்பதற்கு எந்த தைரியம் இல்லை எனக்கு எந்தவித திராணியும் இல்லை ஆனால் அல்லாஹ் கேட்கிறான் அவன் அழைத்துமால்லதி சிறபோல் ஆண் மஞ்சள் துமோ மினல் மூஸ் நாம் நகல் முன்சிலோடு இருக்கிறோமா அல்லது நீங்கள் இருக்கிறோமா இந்த மழையை உலகத்திலே கொண்டு வர வேண்டுமானால் ஒரே சக்தி தான் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும் அல்லாஹ்விடத்திலே கற்பளித்தவரே அவர் அவரவர்களுடைய இறைவனிடத்திலே கேட்பதை தாங்கள் இறைவன் எது எப்படி சொன்னாலும் இறைவன் ஒருவன் தான் அந்த இறைவனிடத்திலே கடவுள் என்று சொல்லட்டும் இறைவன் என்று சொல்லட்டும் பிதா என்று சொல்லட்டும் ஆண்டவன் என்று சொல்லட்டும் அல்லாஹ் என்று சொல்லட்டும் ஆக இந்த உலகத்தை படைத்து பராமரித்து பாதுகாக்கிற ஒரே இறைவன் தான் இருக்கிறான் அவனிடத்திலே கற்பளித்தவர் உலகமே உனக்கு ஒரு சக்தி இருக்கிறதா மழை கொண்டு வர முடியுமா நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு நீங்கள் கேட்டிருப்பீர்கள் வானொலியிலே கேட்கும் பொழுதெல்லாம் வானொலியிலே கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் சென்னை செங்கல்பட்டு தஞ்சாவூர் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்யக்கூடும் வானிலை அறிக்கை என்ன மாதிரி புடி இருக்கான்னு பாருங்க இதுல எந்த ஜில்லாவில் பெய்யும் சென்னையிலிருந்து எங்க வரைக்கும் திருநெல்வேலி வரைக்கும் சென்னை செங்கல்பட்டு தஞ்சாவூர் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி பூரா எங்க பெய்ஞ்சாலும் சொல்லிக்கலாம் நாங்க சொல்லித்தான் பெய்ஞ்சிச்சு எங்க பெய்ய என்றால் நாங்க சொல்லித்தான் பெய்யலன்னு சொல்லிக்கலாம் ஆகிய ஜில்லாக்களில் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமானது வரை என்ன அர்த்தம் அட ஒண்ணு மிதம்னு சொல்லி இல்ல கனம்னு சொல்லு மிதமானது முதல் கனமானது வரை லேசிலிருந்து பெரிய மழை வரைக்கும் கூடும் அதாவது பெய்யாமல் இருக்கவும் கூடும் பெய்ய கூடும் என்பதற்கு என்ன அர்த்தம் பெய்யும் என்று சொல்லுங்கள் அல்லது பெய்யாது என்று சொல்லுங்கள் பெய்ய கூடும் அதாவது பெய்யாமல் இருக்கவும் கூடும் சின்ன சொல்லிக்கலாம் நான் சொன்ன பாத்தீங்களா பெய்யாமல் தான் சொல்லிக்கலாம் நாங்க சொன்ன பாத்தீங்களா ஜோசியத்தை போய் கேட்டாலும் என்ன குழந்தை பிறக்கும் ஒரு பொம்பளை அவங்க சொன்னானா ஆம்பளை புள்ளதான் பிறக்கும் ரொம்ப சந்தோஷம் எந்திரிச்சு போகும்போது அவன் காசு வாங்கிட்டு தட்சணை வாங்கிட்டு எந்திரிச்சு போகும்போது இங்க வாங்கம்மான்னு கூப்பிட்டாரா என்னன்னு ஒரு சமயம் தவறனா பொம்பளை புள்ள பிறக்கும் அட இல்ல ஆட்டுக்கல்ல பிறக்கும் ஆண் ஆண் குழந்தை பிறக்கும் இல்ல பெண் குழந்தை பிறக்கும் தவறனா என்ன என்ன அர்த்தம் ரெண்டு பிறக்கும் இதே போல சோழர்களை வானிக்கை வானிலை அறிக்கையிலே ஒரு ஆராய் செய்த பிறகு இந்த ஜில்லாக்களில் மிதம் முதல் கணம் வரை பெய்யக்கூடும் என்று சொல்ல முடியுமே தவிர பெய்யும் என்றோ அல்லது பெய்யாது என்றோ உறுதியாக சொல்லுவதற்கு இந்த உலகத்திலே ஒருவன் என்றும் பிறக்கவில்லை இனி என்றும் பிறக்கப் போவதில்லை இது மழை பெய்யுமா பெய்யாதா எவ்வளவு பெய்யும் சொல்ல முடியாது மாதிரி பெய்யுமா பெய்யாதா இதுவும் சொல்ல முடியாது ஐந்து விஷயங்கள் அல்லாஹ் தவிர தெரியாத அதிலே ஒன்று மழையும் சேர்ந்ததுதான் சகோதரர்களே பிறகு அல்லாஹ் கேட்கிறான் أفرأيتم الماء الذي تشربون أنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون لو نشاء جعلناه أجاجا فلولا تشكرون நாம் நாடுவோமேயானால் அந்த தண்ணீரை உப்பு தண்ணீராக ஆக்கி விடுவோம் பலவலா தஷ்குரூன் நல்ல வழி குடிக்கிறவர்களே அல்லாஹ்வை நினைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாதா நன்றி சொல்லக்கூடாதா கடல் தண்ணீர் உப்பாக இருக்கிற மாதிரி ஊரில் இருக்கிற அத்தனை தண்ணீரும் உப்பாக ஆகிவிட்டால் அந்த உப்பை மாற்றுகிற சக்தி இந்த உலகத்திலே இருக்கிறதா ஊரில் அல்ல தமிழகம் முழுவதும் ஆகிவிட்டால் தமிழகம் அல்ல இந்தியா முழுவதும் ஆகிவிட்டால் இல்லை இந்த உலகம் முழுவதும் லவ் நஷா ஜால்னா உஜாஜன் நாம் நாடுவோமையானால் அதை உப்பு தண்ணீராக ஆக்கி விடுவோம் அப்படி ஆக்காமல் உங்களுக்கு நல்ல நீர் கொடுத்துக் கொண்டிருக்கோமே பலவுலா தஷ்குரூன் நீங்கள் அல்லாஹை நினைத்து நன்றி செலுத்தக்கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறான் சோதர்களை மழை நம்முடைய கையிலே இல்லை அல்லாஹ் எப்பொழுது நாடுகிறானோ எவ்வளவு நாடுகிறானோ எங்கு நாடுகிறானோ நேற்று முன்தினம் எந்தவித அறிகுறியும் இல்லை திண்டுக்கல்லிலே நேற்று முன்தினம் மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு கொஞ்ச நேரம் படுத்திருக்கும் பொழுது திடீரென்று பார்த்தால் மண் வாசனை வந்தது என்னவென்று விழித்து பார்க்கிறேன் மழை பெய்து கொண்டிருக்கிறது ஒரு பத்து நிமிஷம் அவ்வளவுதான் லேசான மழை பெய்து இடையில கொஞ்சம் கனமான மழை பெய்து முடிந்து விட்டது யாருக்கு சொல்ல முடியும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே மழையினுடைய எந்த அறிகுறியும் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு பின்னாலே மழையினுடைய எந்த அறிகுறியும் இல்லை எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது பிறகு இதை விட அண்ணா சொல்லுகிறான் வமான் தும் லகுபி ஹாசினி சரி ஒரே நேரத்திலே நான் மழை முழுவதையும் இறக்கிவிட்டு தண்ணீரை கொடுத்துவிட்டு நீங்கள் தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் உங்களால் தேக்கி வைத்துக் கொள்ள முடியுமா ஜனவரியிலே மழை பெய்யும் என்று வைத்துக் கொள்வோம் அந்த மழை பெய்தால் தண்ணீர் முழுவதும் மேலே இருக்கும் என்றால் இந்த தண்ணீரை அடுத்த ஜனவரி வரை டிசம்பர் முடிகிற வரை உங்களாலே தேக்கி வைத்துக் கொள்ள முடியுமா யாராவது இருக்கிறார்களா பூமிக்குள்ளே மழை பெய்ய வைத்து பூமிக்குள்ளே அல்லா தேக்கி வைத்திருக்கிறான் மண்ணுக்குள்ளே அல்லா தேக்கி வைத்திருக்கிறான் கிணற்றின் மூலமாக போர் போட்டு வேறு பல வழிகளின் மூலமாக நான் அந்த நல்ல தண்ணீரை எடுத்துக் கொள்ளுகிறோம் பிறகு தண்ணீர் உள்ளே போகிறது பிறகு தண்ணீர் வெளியே வருகிறது இது யார் செய்கிறது அல்லாஹனுடைய குதிரத்தில் இல்லையா சாதாரணமான ஒரு சிறு தண்ணீர் விஷயத்திலே அல்லாஹனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடியும் எனவே சகோதரர்களே நான் இது எதற்காக சொன்னேன் மழையும் ஒரு பிரச்சனை தான் இன்றைய பிரச்சனைகளும் இஸ்லாமிய தீர்வுகளும் என்று சொன்னால் இன்றைய பிரச்சனைகளிலே எந்த பிரச்சனையை எடுத்துக் கொள்ளலாம் என்பதே எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது இன்றைய பிரச்சனைகளிலே எதை எடுத்து பேசுவது எல்லாமே பிரச்சனைதான் வியாதியிலிருந்து தனி மனித வியாதியிலிருந்து வியாதியினுடைய பெரிய பிரச்சனை என்று சொன்னால் இந்த காலத்திலே அந்த காலத்திலே வியாதி வந்தால் எனக்கு சிறு பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு தெரியும் வியாதி வந்தால் வயிற்று வலி வரும் போய்விடும் காய்ச்சல் வரும் போய்விடும் தலைவலி வரும் போய்விடும் இந்த காலத்துல வர்ற வியாதி எல்லாம் போகாது வந்தா கபருக்கு தான் போகுது கேன்சர் வந்தா போகுமா இல்ல பிரஷர் வந்தா போகுமா ஹார்ட் அட்டாக் ஒருத்தருக்கு வந்துருச்சு டாக்டர் பார்த்து சொல்லிட்டா இப்ப ஹார்ட் அட்டாக் முடிஞ்சு இனிமேல் நீங்க எப்படி வேண்டாம் இருந்துக்கலாம் சொல்லுவாரா நீங்க எப்போ நினைச்சுக்கிட்டே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் அல்லாவ நினைக்கணும்னு சொல்ற பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும் யார பார்த்தாலும் சொல்லுங்க நான் அட்டாக் பேஷன் நான் அட்டாக் பேஷன் அட்டாக் பேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சாதாரண சக்கர வியாதி சகோதரர்களே இது ஒரு பெரிய பிரச்சனை சக்கரை ஒரு வியாதி இவ்வளவு வியாதி பிரபலியம் ஆயிருச்சு ஒரு கிளப்ல ஒரு ஒரு பொண்ணு ஒரு பெண்மணி கேட்டாங்களா இன்னொரு கிட்ட நீங்க சர்க்கரைக்கு என்ன செய்வீங்க இந்த காலத்துல சர்க்கரைனால எல்லாருக்கும் தெரியும் சர்க்கரைக்கு என்ன அந்த அம்மா சொன்னாங்களா அந்தம்மா விளங்கல நான் ரேஷன் கடையில வாங்கிக்கிறேன் இந்தம்மா கேட்டது சர்க்கரை வியாதியை பத்தி நான் மருந்து சாப்பிடுறேன் மாத்திரை சாப்பிடுறேன்னு சொல்லணும் அந்த மாதிரி நான் ரேஷன் கடையில வாங்கிக்கிறேன் இவ்வளவு ஆயிருச்சு பெண்களுக்கும் தெரியும் வியாதியை பத்தி இந்த காலத்துல எல்லாருக்கும் தெரியும் பெண்கள் பேசிக்கிறாங்க எங்க வீடுகள் எல்லாம் பெண்களுக்கு ஏபிசிடி கூட அவங்க படிக்கல ஸ்கூலுக்கு போகல சாதாரணமா எங்க கிராமங்கள்ல வீட்டிலே வச்சு வேணா படிச்சு கொடுப்பாங்களே தவிர ஸ்கூலுக்கு அனுப்புற பழக்கம் இருக்கலை இப்போ கொஞ்சம் போய்கிட்டு இருக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனால் படிக்காதவர்கள் கூட என்ன வந்து அந்த அம்மாவுக்கு ஹை பிரஷராம் இல்ல அதே உனக்கு ஏபிசிடி தெரியாது ஹை எப்படி தெரியும் லோ எப்படி தெரியும் எல்லாம் தெரியும் சகோதரர்களே நமக்கு தெரியும் நம்ம படிச்சது கொஞ்சம் ஆனா பேரெல்லாம் இங்கிலீஷ்ல அவர் டயபிட்டிஸ் பேஷண்ட் பிரியாணிகள் சாப்பிடுறேன் எல்லாருக்கும் தெரியும் டயபிட்டிஸ் வந்தா போகுமா பிரஷர் வந்தா போகுமா ஹார்ட் அட்டாக் வந்தா போகுமா கேன்சர் வந்தா போகுமா எய்ட்ஸ் வந்தா போகுமா இன்னும் வரப்போகுது வந்து இன்னும் எய்ட்ஸ்க்கு மேலே இறக்குமதி ஆகும் எல்லாம் அறிவு முதல் கொண்டு அங்கிருந்து இறக்குமதி ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அதை பெரிய தத்துவமாகவும் கருதி கொண்டிருக்கிறார்கள் நல்ல காரியங்களை பின்பற்றுவதை ஆட்சேபிக்கவில்லை ஆனால் சோதர்களை அமெரிக்காவில் நடக்கிற அத்தனையும் நல்லது என்று யாராவது நினைத்தால் அந்த சிந்தனை தான் நமக்கும் தேவை என்று நினைத்தால் இதோ இந்த திருக்குறான் மாநாட்டின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் சொல்லுகிற அத்தனை அல்லாஹனுடைய கருத்து என்ற காரணத்தினாலே அழுத்தமாகவே சொல்ல விரும்புகிறேன் குரானுக்கு அப்பாற்பட்ட எந்த நேதாவையும் இந்த உலகத்திலே பிறக்கவில்லை குரானுக்கு மேலான எந்த கருத்தையும் சொல்லுகிற மனிதரோ விஞ்ஞானியோ விஞ்ஞானியோ யாரும் பிறக்கவில்லை சோதர்களே சொன்னால் குரானில் இருந்தால் சொல்ல வேண்டும் எனவே இன்று பிரச்சனைகளில் பெரிய பிரச்சனை சர்க்கரை இதுபோன்ற வியாதிகள் இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது வியாதி எப்படி தீர்ப்பது சோழர்களை சர்க்கரை தீர்வதற்காக என்ன செய்யலாம் இதுவரை நான் சந்தித்த எனக்கு சர்க்கரை அல்லாவுடைய கிருபை ரெண்டு மூணு வியாதி சேர்ந்தா தான் மரியாதை கூட அதனால எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அடிக்கடி போற டாக்டரோ வச்சு பாக்குறாங்க பிரஷர் இருக்கான்னு பார்த்துட்டு என்னன்னு கேட்பேன் இல்ல பிரஷர் இல்ல அது வந்துட்டா ரெண்டு கோடி சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு வியாதி இருந்தா ஒரு கோடி இன்னொரு வியாதி வந்தா இன்னொரு கோடி அப்ப அஞ்சாறு வியாதி ஒருத்தருக்கு இருக்குதுன்னு சொன்னா எனக்கு பிரஷரும் இருக்குது சுகரும் இருக்குது எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு என்றால் இந்த காலத்தில் அது ஒரு கௌரவமாக சந்தை கருதப்படுகிற சகோதரர்களே அது மட்டுமல்ல நீங்கள் கோவிக்காமல் இருந்தால் சொல்லுவேன் அவர் எந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகிறாரோ அதை வச்சு கூட அவருடைய ஸ்டேட்டஸ் நிர்ணயிக்கப்படும் எங்க அட்மிட் ஆயிருக்கான்னு பாக்கணும் அவர் அப்போலோன்னு சொல்லிட்டாலும் அவர் எங்க போன மாதிரி நீங்க எண்பது டாலர் செலவு செஞ்சு சந்திரனுக்கு போன மாதிரி அட்மிட் ஆகிறது அப்படிதான் போய் அட்மிட் ஆகணும் எவ்வளவு பெரிய தொகை செலவாகுமோ அதை அனுசரித்து சிகிச்சையும் அப்படி இருக்கும் என்பதில் ஆட்சேபனை இல்லை ஆனால் எல்லாவற்றுக்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை இன்றைக்கு இதுவெல்லாம் ஒரு பிரச்சனை சாதாரணமாக சர்க்கரையாக்கி இருக்கிற காரணத்தினாலே பத்து பதினஞ்சு வருஷமாக இருக்கிற காரணத்தினாலே சர்க்கரை பற்றிய நிறைய நூல்கள் நான் படித்து வைத்திருக்கிறேன் படித்த பிறகு என்ன விளங்கியது என்றால் இனிமேல் படிக்க கூடாது என்று எனக்கு விளங்குச்சு இவ்வளவு புத்தகத்தை படிச்சு பாருங்கதான் இதெல்லாம் படிச்சதே தப்பு நாம படிச்சிருக்க கூடாது ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர் இருக்கிறது தமிழ்நாட்டிலே பேர் சொல்ல விரும்பவில்லை தெரியும் சென்னையிலே அங்கே போய் உட்காரும் பொழுது எங்களை எல்லாம் உட்கார வைத்து இருபத்தஞ்சு வருஷமாக பாடம் நடத்திய நமக்கு சர்க்கரையை பற்றி ஒரு டாக்டர் அம்மாள் பாடம் நடத்துகிறார்கள் ஒரு போர்டு ஒன்று வச்சு பாடம் அந்த பாடத்தில் முதல் முதலாக சொல்லுவது சர்க்கரை சர்க்கரை வியாதி வியாதி ஏன் வருகிறது என்று தெரியாது இதுக்கு ரிசர்ச் பண்ணணும் ரிசர்ச் பண்ணாலே தெரியுமே ஏன் வருதுன்னு தெரியாது ஏன் வர்றதுக்கு காரணத்துக்கு தான் ரிசர்ச் பண்ணணும் அது எதனால் வருகிறது என்று தெரியாது இன்றைக்கு வரை நான் இது கேட்டு பத்து வருஷத்துக்கு மேலாகிறது இன்றைக்கு வரை ஏன் வருகிறது என்று தெரியாது சரிங்க போக வைக்கவாவது முடியுமா போகவும் போகாது நீங்க எதுக்கு இருக்கிறீங்க வந்தது ஏண்டும் தெரியாது போகவும் வைக்க முடியாது பிறகு அவர் மருந்து எழுதி கொடுக்கிறார் காலையில சாப்பாட்டுக்கு முன்னால இந்த டேப்லெட் நாஸ்டாவுக்கு பின்னால இந்த டேப்லெட் அப்புறம் மதிய சாயந்தரத்துல அப்புறம் மூணு நாள் மூணு நாலு நேரம் சாப்பிடுறது பல தடவை இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தேன் ஒரு தடவை நான் டாக்டர் மாட்ட சொன்னேன் இந்த பாருங்க நமக்கே ஏற்கனவே ரொம்ப மறதி சாதாரண விஷயம் கூட மறந்துற பழக்கம் அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி மூணு நாலு நேரம் சாப்பிட சொன்னா சாப்பிட முடியல அதுவும் பிரயாணங்கள்ல இருக்கும்போது சாப்பிட முடியல ஏதாவது ஒரு நேரம் சாப்பிடுற மாதிரி சொல்லுங்க அப்ப அந்த அம்மா சொல்லிட்டாங்க அப்படி முடியவே முடியாது நீங்க சக்கரை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா நீங்க இந்த அதை கண்ட்ரோல் பண்ணி மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும் குறைஞ்சபட்சம் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை எப்போ வரைக்கும் அம்மா அது சாப்பிடணும் டாக்டர் அம்மா எவ்வளவு நாள் சாப்பிடணும் நீங்க மவுத் ஆகிற வரைக்கும் சாப்பிடணும் பாக்கெட்டில் எப்பொழுதும் மாத்திரை இருக்கும் ஆனால் ஞாபகம் இருக்காது நம்ம எப்படின்னா பொதுவாக ஆசிரியர்களுக்கு நம்ம ஆசிரியரா இருக்கிறாங்க சொல்லக்கூடாது என்ன மாதிரி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அறிவு குறைஞ்சிரும் சொல்லுவாங்க படிக்க படிச்சு ரொம்ப படிச்சா அப்புறம் போக போக குறைத்தன்களை வேணும் எப்படி அவர் சொன்ன மாதிரி ஆப்பிள் ஒன்னு சாப்பிடலாம் ரெண்டு சாப்பிடலாம் ஏழு எட்டு சாப்பிட்டா என்ன என்னாகி இறங்கும் அதே மாதிரி ரொம்ப படிச்சா அப்புறம் கொஞ்சம் இறங்கும் எந்த ஆசிரியர் கோச்சு கூட நான் ஆசிரியர் உங்க ஜாதி தான் ஒரு பேராசிரியர் என்ன மாதிரி இருந்துச்சு வீட்டுல உப்பு அதிகமா போச்சு அப்ப சாப்பிடும்போது உப்பு அதிகமா போச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடும்போது உப்பு உண்மையிலே அதிகம் ரெண்டு ரெண்டு தடவை போட்டிருப்பாங்க போல இருக்கு அதிகம் அப்போ அட தெரியாம போட்டங்க பஞ்சாதி எப்படி சொல்லிச்சு தெரியாம போட்டங்க பேராசிரியர் சொன்னாரா இல்ல இல்ல நீ உப்பு சரியா தான் போட்டிருக்கிற நீ போட்ட உப்புக்கு அளவா சாதனா இல்லை நீ போட்ட உப்பு கலவா இல்ல இல்ல சாலனா இல்ல ஒரு லிட்டர் சாலனா இருக்குது நீ ரெண்டு லிட்டருக்கு அளவு போட்டிருக்கிற ரெண்டு லிட்டர் சாலனா இருந்தா சரியா இருந்திருக்கு இந்த தத்துவம் பேசிக்கிட்டு இருந்தா விளங்குமா உப்பு அதிகமா போச்சு அதிகமா போச்சு அவ்வளவுதான் இருக்கலாம் இன்னொரு பேராசிரியர் எப்பவும் மறந்துட்டு வந்துருவார் வெளியூருக்கு போனா எதையாவது விட்டுட்டு வந்துருவார் கண்ணாடி காணா வாட்ச காணா இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது நமக்கு நடக்கிறது தான் கண்ணாடி காணான்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் டெஸ்ட் பண்ணி புதுசா போட்டுட்டு வந்திருப்போம் வந்த பிறகு பார்த்தா தலை நெகடியிலே கண்ணாடி இருக்கும் இப்ப ரெண்டு கண்ணாடி போட்டுக்கிட்டா போக முடியும் சரின்னு வீட்டுல சொல்றது இல்லை கண்ணாடி கிடைச்சிக்கிச்சுன்னு வீட்டுல சொன்னா திட்டுவாங்க அதனால வீட்டுல சொல்றது இல்ல சில சமயத்தில் அப்படி செய்ய வேண்டியவர் இவர் வெளியே போயிட்டு வந்தார் அந்த பேராசிரியர் வீட்டுல வந்த உடனே மனைவி வீட்டு சொன்னார் உள்ள நுழைஞ்ச உடனே சந்தோஷமா பத்தியா கொடையை கொண்டு வந்துட்டேன் யாபகமா எப்போ நீ கேப்பிய கொடை விட்டுட்டு வந்துடுறீங்கன்னு இன்னைக்கு யாபகமா கொண்டு வந்துட்டேன் அந்த அம்மா சொல்லிச்சா நீங்க போகும்போது கொண்டுகிட்டே போகல எங்க போய் எடுத்துட்டு வந்தாரா மனுஷன் சோழர்களே இது போல எதுக்கு சொல்ல வந்த எந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்றதுங்கிறதா பிரச்சனையாக இருக்கு இந்த சக்கர வியாதிக்கு நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு எனக்கு இருக்கிற ஒரு வியாதிங்கிற காரணத்தினால ஆக எல்லாரும் சொல்றது எவ்வளவுன்னு சொன்னா கணையம் வேலை செய்யல நம்முடைய உணவு ஜீரணமாகிறதுக்கு ஏழு நீர் தேவைப்படுகிறது உமிழ்நீரில் இருந்து பித்த நீர் கணைய நீர் குடல் நீர் இப்படி ஏழு நீர் தேவைப்படுகிறது ஏழு நீரும் சாதாரணமானதல்ல இந்த உலகத்திலே அந்த ஏழு நீர்களே ஒரு சொட்டு நீர் கூட இந்த உலகத்திலே யாரும் உற்பத்தி செய்ய முடியாது அப்படியே அதை எடுக்க வேண்டுமானால் இன்சுலின் எடுக்க வேண்டுமானால் அது வேறொரு மிருகத்திலிருந்து எடுக்க வேண்டுமே தவிர இந்த மிருகத்துக்கு தானா உண்டாக்க முடியாது சோதரர்கள் இப்படி ஏழு நீர் சேர்ந்து பிறகுதான் நம்முடைய இறப்பைக்கு சென்ற உணவு ஜீரணமாகிறது நம்முடைய இறப்பைக்கு செல்கிற உணவு ஏழு நீர் அந்த ஏழு நீர் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒவ்வொன்றும் பெரிய பெரிய வித்தியாசமான தன்மையுடையது நாம் என்னென்ன சாப்பிடுகிறோம் சோதர்களை ரொட்டி கிடைச்சா சாப்பிடுவோம் புரோட்டா கிடைச்சா சாப்பிடுவோம் இட்லி கிடைச்சா சாப்பிடுவோம் இனி அல்லாவுடைய கிருபி ரமதான் ரமதான் இப்பதான் போச்சு நோம்பு திறக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா சுபகானல்லா என்னென்ன உலகத்துல வட வகை இருக்கோ வடையில என்னென்ன போடலாம் என்ன மாதிரி ஒன்னு சாப்பிட்டு போக வேண்டியதானே பாருங்க அரிசி சோறாக்கி சாப்பிடுங்க முடிஞ்சு போச்சு இல்ல அதை இட்லியா போட்டீங்க அதுவும் அரிசி தான் தோசையா போட்டீங்க அதுவும் அரிசி தான் எங்க ஊர்ல பனையார வேற இருக்கு அதுவும் அரிசி தான் இடியப்பமும் அரிசி தான் இன்னும் நிறைய இருக்குங்க அரிசியில ஏன் அரிசியை சோறா மட்டும் ஆகி சாப்பிட்டு சும்மா இருந்தா என்ன டிசைன் டிசைனா சாப்பிட்டு டிசைன் டிசைனா தொழுங்களேன் ஒரு நேரம் ரெண்டரை காத்து ரெண்டு நிமிஷத்துல தொழுதீங்க ஒரு நேரம் ரெண்டரை காத்து இருபது நிமிஷத்துல தொழுகிறா தொழுகிறதுக்கு மட்டும் டிசைன் டிசைனா தொழுகிறது இல்ல சூடா ஓடுறதுக்கு மட்டும் டிசைன் டிசைனா ஓடுறது இல்ல துணி போடுறது டிசைன் டிசைனா போடுறீங்க வீடு கட்டுறது டிசைன் டிசைனா கட்டுறீங்க வீட்டை அலங்காரம் பண்றது டிசைன் டிசைனா செய்யறீங்க சோழர்களை சாதாரண சொல்வதா இருந்தால் ஆனால் கூச்சமாக இருக்கிற சொல்வதற்கு உள்ளாடைகள் கூட டிசைன் டிசைனாக உலகத்திலே மனிதனை பார்த்தாலே கலந்து வைக்கிற உள்ளாடைகள் பஸ்களிலே போகும்போது பெண்களை பின்னால் இருந்து கூட பார்க்க முடியவில்லை சனியர் அப்படிப்பட்ட உள்ளாடைகள் போட்டுக் கொண்டு போகிறீர்களே டிசைன் டிசைனாக அல்லாவுக்கு முன்னாலே டிசைன் டிசைனாக விக்கிர் செய்ய வேண்டும் என்று தெரியாதா டிசைன் டிசைனாக தொழுக வேண்டும் என்று தெரியாதா விதவிதமாக அல்லாஹ்வை இவாதத்து செய்ய வேண்டும் என்று தெரியாதா செய்வதில்லை சோதர்களே தக்மீர் கட்டி நிற்பதற்கு பொறுமையே இல்லையே ஒரு வருகிறார் தக்மீர் கட்டுகிறார் அவ்வளவுதான் சூரைய பாத்தியா கூட ஓதி இருக்க முடியாது ருக்குவுக்கு போய் விடுகிறார் குனிந்தார் நிமிர்ந்தார் விழுந்தார் எழுந்தார் விழுந்தார் தொழுதார் போயிட்டார் அவ்வளவுதான் இந்த சொல்ற நேரத்தில் ரக்காத் நம்ம ரெண்டு ரக்காத்துக்கு அலாட் பண்ணி இருக்கிறதே ஒன்னே முக்கால் நிமிஷம் தான் ஒரு தீ குடிச்சுக்கிட்டு பாருங்க இல்ல ஒரு செவனப் வாங்கி அப்படியே ரசிச்சு ருசிச்சு மகிழ்ந்து குடிக்க குடிக்க இன்பம் குடிச்சுக்கிட்டே இருப்பார் இருநூத்தி ஐம்பது குடிப்பார் முன்னூத்தி ஐம்பது முன்னூறு குடிப்பார் சரி ஆனால் சஜிதாவிலே மூன்று தஸ்மீருக்கு மேலே எனக்கு சில சமயத்துல பார்க்கும்போது நான் கோச்சுக்காதீங்க சில சமயத்துல பார்க்கும்போது சரிதா தலை வச்சு வச்சு எடுக்கிறாங்க பாருங்க எனக்கு நினைப்பு வர்றது போய் அந்த கழுத்தை பிடிச்சுக்கணும் இரு அப்படியே அரை மணி நேரம் சொல்லிக்கிட்டே சுபான ரம்பியல் ஆலா சுபான ரம்பியல் ஆலா சுபான இது மட்டும் இல்ல சகோதரர்களே நசிலான தொகைகளிலே நீண்ட நீண்ட துவாக்கண்ட சூழ்நாய் ஆலோசனை செய்திருக்கிறார்கள் இரவு தொழுகைகளில் தலைஷா ரதி அல்லாஹால அவருடைய ரிவாயத்திருக்கிறது அல்லாஹ் அமஜால் ஹுப்பக் அஹப்பல் இதெல்லாம் செஞ்சாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செய்திருக்கிறார் இது எல்லாத்தோட எனக்கு ஆச்சரியமாக வர்ற விஷயங்கள் என்ன இந்த சஜிதாவிலே செய்த துவா எல்லா துவாவும் சுத்தமா செய்திருக்க முடியாது இல்லையா சில துவாக்கள் தான் அதற்கு ஆயிஷாவுடைய காதலி விழுந்திருக்கும் எல்லா துவாக்களும் கேட்டிருக்க முடியாது அதற்கு ஆயிஷா கேட்ட துவாக்களே இவ்வளவு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி உண்மையிலே சஜிதாவிலே செய்த துவாக்கள் உண்மையிலே அவ்வளவு இருக்கும் எப்பாவது செஜாவில் இருந்து துவா செய்ய என்ன வந்துச்சா பிரபலமான துவா இருக்கிறது அலஹந்து இல்லா இல்லதி ஷக்க சன்ஐ வபசரி இந்த துவா செய்யணும் கண்ணை நெத்தியில பூமியில கொண்டு போய் வச்சு காத பூமியில கொண்டு போய் வச்சு நெத்தி பூமியில வச்சு இந்த தலையை சிரசிர பூமியில வச்சு எல்சான் உடலுக்கு சிறசை பிரதானம் என்று சொல்கிறார்களே இந்த சிரசை பூமியில வைத்து எதற்கு கீழே போக முடியாத சிரசை அங்கே கொண்டு போய் சிரசை வைக்க வேண்டும் செல்லாவிற்கு அறுத்திலே அதற்கு கீழே போக முடியாது அங்கே கொண்டு போய் தலையை வைக்க வேண்டும் மூமினான மனிதன் இந்த உலகத்திலே யாருக்கு முன்னாலும் குடிவதில்லை சலாம் சொல்லும் போது கூட தலை குனிந்து சலாம் சொல்லக்கூடாது அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா எல்லாம் சொல்ல வேண்டும் ஆனால் தலை குனிவது என்பது பெருக்கிட்டு வருகிறது பணிவது என்பது வேறு குனிவது என்பது வேறு பணிவு மூமியினுடைய சிவர் பணிவு மூமியினுடைய தன்மை எல்லோருக்கும் முன்னாலும் பணிவாக இருக்க வேண்டும் உண்மையிலே நினைக்க வேண்டும் இந்த உலகத்திலேயே பறக்கிற தூசுக்கு கூட நான் இல்லை உண்மை அது அப்படித்தான் நினைக்க வேண்டும் ஆனால் இந்த தலை இருக்கிறதே அல்லாஹ் படைத்த தலை அந்த அல்லாஹ் இந்த தலைவனுக்கு தவிர வேறு யாருக்கு முன்னாலும் கூறியக்கூடாது அதனால சலாம் சொல்லும் போது கூட அசலாம் அழைக்கும் அப்படிதான் சொல்லணுமே தவிர குறிஞ்சி சொல்லக்கூடாது குறிஞ்சி சொல்ல வேண்டிய கூடாது வெறும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதில் கூடாது சரி அல்லாவுக்கு முன்னாலே குடியணும் எவ்வளவு குடியணும் ருக்குவில பாதி குனிஞ்சிட்டோம் சரிதாவிலும் பூமிக்கு அரை இன்ச்சு இருக்கும்போது சஜிதாவை நிறுத்திக்கிட்டார் பூமிக்கு இன்னும் அரை இன்ச்சு தான் இருக்கு இல்ல கால் இன்ச்சு தான் இருக்கு சஜாவை நிறுத்திக்கிட்டார் தொழில் கூடுமா பூமியில வைக்கல ஒரு கால் இன்ச் இல்ல ஒரு மில்லி மீட்டர் வித்தியாசம் வைக்கல சரி தொழில் கூடுமா கூடாது சகோதரர்களை அதற்கு கீழே போக முடியாது என்ற ஒரு இடம் இருக்கிறவரை வைத்தாக வேண்டும் வைத்து சொல்ல வேண்டும் வெறும் சுபான ஆனா இல்ல சகோதரர்களே அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ ஹசன் ஹசீன் போன்ற கிதாபுகளிலே இருக்கிறது இந்த கண்ணையும் காதையும் எனக்கு தூரமாக்கி கொடுத்தானே அதை பிறந்து கொடுத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லாம் போடும் இந்த கண்ணை எல்லாம் படைத்து அந்த கண்ணிலே ஒரு கோடு எல்லாம் போடுகிறான் மலக்கின் மூலமாக ஒரு கோடு போட்டு அதை பிரித்து விடுகிறான் கண் பிரிந்து விட்டது இப்பொழுது இமை வைக்கிறது இந்த கோடு மட்டும் அல்ல போடாமல் விட்டிருந்தால் இந்த உலகத்துடைய அத்தனை சக்தியும் சேர்ந்து ஒரு கோடு போட்டு கண்ணை கிழித்து விட முடியாது இந்த கண்ணுக்கு நன்றி செலுத்தினாயா சக்த சொல்லை சரி என்னுடைய காதிலே தோழம் போட்டானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் காதிலே எல்லா திறனும் வைத்து அப்துல் ஹமீத் பாக்கலி அதில் அவர்கள் சொன்னது போல ஆயிரக்கணக்கான நரம்புகளை அல்ல பத்தாயிரக்கணக்கான நரம்புகளை அதிலே வைத்து அதிலே கேட்கிற சக்தியை உண்டாக்கி அல்ல அதிலே துவாரம் போடாமல் விட்டிருந்தால் இந்த உலகத்தை ஓட்ட போடுகிற ஏதாவது மிஷின் வைத்து ஓட்ட போட முடியுமா சகோதரர்களே செவிட்டுக்கு வைத்தியம் இருக்கிறது பார்வைக்கு வைத்தியம் இருக்கிறது பெரிய பெரிய ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை அமெரிக்காவிலிருந்து அதற்கு நிதியுதவி வந்து கொண்டிருக்கிறது மதுரையிலும் மற்ற இடங்களிலும் இருக்கிற அந்த ஆஸ்பத்திரிகளுக்கு கண் ஆஸ்பத்திரிகளுக்கு இருக்கிற கண் ஒரு இன்ச்சு கூட இல்லை இந்த கண்ணுக்கு பல ஏக்கரிலே அங்கே ஆஸ்பத்திரி கட்டி வைத்திருக்கிறார்கள் இந்த சின்ன கண்ணுக்கு வைத்தியம் பார்ப்பதற்கு ஆனால் அதற்கு நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால் அது கண் ஆஸ்பத்திரி கண் ஏற்கனவே இருந்து அந்த கண்ணிலே பார்வை இருந்தால் தான் அதற்கு அந்த ஆஸ்பத்திரி கண்ணே இல்லை அல்லது கண்ணிலே பார்வை இல்லை அதற்கு ஆஸ்பத்திரி கிடையாது சோதரர்களே கண் ஆஸ்பத்திரி கண் இருந்தால் அதற்கு ஆஸ்பத்திரி இவருக்கு கண்ணே இல்லை அல்லது கண்ணிலே பார்வை இல்லை உலகத்திலே அதற்கு ஆஸ்பத்திரியே இல்லை சோழர்களே இந்த கண்ணையும் காதையும் பிளந்து கொடுத்தானே அதிலே துவாரமிட்டு கொடுத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் தாயினுடைய கருவிலே இருக்கும்போது முதல் முதலாக அந்த இந்திரிய துளி இரண்டாயிரம் மடங்காக்கினால் ஒரு புள்ளியாக அதை பார்க்க முடியுமே அப்படிப்பட்ட இந்திரிய துணி வளர்ந்து அது ஒரு சதை பிண்டமானதற்கு பிறகு அதிலே முதல் முதலே உற்பத்தியாவது உண்டாகுவது கண் தான் உண்டாகிறது முதல் முதலாக கண்ணிலே ஒரு புள்ளி வருகிறது அந்த புள்ளிதான் கண்ணாக மாறுகிறது முதல் முதலாக உருவாகிற உறுப்பு கண் முதல் முதலாக கேட்கிற உறுப்பு அதாவது இயங்குகிற உறுப்பு காது தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போதே கேட்க ஆரம்பித்து விடுகிறது எப்படி அது மானசீகமான கேட்குதல் வெளிப்புறமான கேட்கிறது இல்ல மானசீகமான கேட்கிறது உறுப்பு முதலிலே உண்டாகிறது கண் சக்தியால் இயங்க ஆரம்பிப்பது காது ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் எனவேதான் தாய்மார்களை இங்கே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நான் ஒன்னு ஆரம்பிச்சேன்னு சொன்னா அப்படியே அப்படியே அப்படி ஏதாவது சந்திர பூந்து போய்கிட்டே இருக்கும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்த விட்ட இடத்துக்கு வர பார்ப்பேன் வரலன்னா நீங்க சொல்லுங்க எந்த இடத்துல விட்டு நாங்க வந்துருவேன் விவேக் வந்து பார்த்துருவேன் முடிஞ்ச வரைக்கும் விடமாட்டேன் விட்டு போயிட்டாலும் பிறகு மனுஷன் தானே மறதி தானே அல்லாஹால ஞாபகப்படுத்தி தரணும் நான் சொல்ல வந்த விஷயம் அங்கே இருக்கு இருக்கட்டபடியே இதை சொன்ன தாய்மார்களுக்கு முதல் முதலாக காது கேட்க ஆரம்பிக்கிறது அல்லவா எனவேதான் தாயினுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கும் பொழுது தாய்மார்களே சகோதரிகளை கேளுங்கள் வயிற்றிலே குழந்தை இருக்கும் பொழுது யார் அதிகமாக குரான் ஷெரீப் போடுவார்களோ விக்ரி செய்வார்களோ அந்த சப்தம் மானசீகமாக குழந்தைக்கு கேட்கிறது அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு இந்த உலகத்தை வாழும் பொழுது அல்லாஹுவை நினைக்கிற குழந்தையாக வாழும் சாலிகான குழந்தை வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கும் பொழுதே நீங்கள் சாலிகான அமல் செய்திருக்க வேண்டும் அப்போது நீங்கள் வேண்டாததை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் கேட்கக்கூடாத பாட்டுகளை கேட்டுக் கொண்டிருந்தீர்கள் பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு படித்தானாகிறது இது உலகத்திலே ரொம்ப பேர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்க பிள்ளைங்க எங்க சொன்னபடி கேட்கறது இல்லையே ஒரே காரணம் தான் இந்த பிரச்சனையினுடைய தீர்வுக்கு ஒரே காரணம் தான் நான் சொல்லுவேன் நீங்க அல்லாவுடைய சொல் கேட்கல ஆகினா உங்களுடைய குழந்தை உங்க சொல் கேட்கல நாம் அல்லாஹுடைய சொல் கேட்டு நடப்போவையானால் கணவன் மனைவி போது அங்கே துவா இருக்கிறது அந்த துவா அல்லாஹும் ஜன்னிபி சைத்தான ஜன்னிபின சைத்தான இந்த துவாவிலிருந்து நீங்க ஆரம்பித்திருக்க வேண்டும் அங்கே முதலிரவு ஆரம்பிக்கும் போதே அல்லாஹோடு ஞாபகத்தோடு ஆரம்பித்திருக்க வேண்டும் இல்லையானால் இப்பொழுதாவது நம்மை பேரிக்கொள்வோமையானால் ஒரு ஒரு இளவரசர் யுத்தத்திற்கு சென்றிருந்தார் அவர் தோற்றுவிட்டார் என்ற செய்தி வந்தது மகாராஜாவுக்கு மகா வருத்தம் யார் என்ற பெயரெல்லாம் ஞாபகத்தில் இல்லை மகாராஜாவுக்கு மகா வருத்தம் மகாராணியிடத்தில் வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தார் மகாராணி கேட்டார்கள் என்ன சோர்ந்து இருக்கிறீரா என்று நம்முடைய இளவரசர் யுத்தத்திற்கு சென்று தோற்றுவிட்டதாக செய்தி வந்திருக்கிறது மகாராணி சொன்னார்களாம் இல்லை நம்முடைய இளவரசர் தோற்றிருக்க மாட்டார் நம்முடைய மகன் தோற்றிருக்க மாட்டார் மறுபடியும் செய்தி வந்தது தோற்றுவிட்டார் ஆனால் மகாராணி அடித்து சொன்னார்கள் இல்லை தாய்மார்களை கேளுங்க கவனமாக மகாராணி அடித்து சொன்னார்கள் இல்லை நம்ம மகன் தோத்திருக்க முடியாது மறுபடியும் மூணாவது நாலாவது தடவை செய்தி வந்தது இளவரசர் தோற்றுவிட்டார் மகாராணி சொன்னார்கள் இல்லை நம்ம மகன் தோத்திருக்க முடியாது பிறகு கடைசி ஐந்தாவது ஆறாவது தடவையாக செய்தி வந்தது இல்லை இளவரசர் வெற்றி பெற்று விட்டார் மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் மகாராணியிடத்தை வந்து சொன்னார் நம்ம மகன் வெற்றி பெற்றுட்டார் அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க அதற்கு பிறகு அரசர் கேட்டார் இடத்திலே கேட்டார் மகாராஜா மகாராணி இடத்திலே கேட்டார் நான் மாத்திக்கிட்ட மகாராஜா மகாராணி ஏன்னா இப்ப சில ஜவுளி கிடைக்கு மகாராஜா மகாராணி இருக்கு இவங்க அதை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் அரசர் அரசி அரசர் அரசிடத்தில் கேட்டார் நான் இத்தனை தடவை சொல்லி கூட செய்தி வந்து கூட நம்முடைய மகன் தோற்று போய்விட்டார் என்று செய்தி வந்திருக்கிறது என்று நான் பல தடவை சொல்லும்போது நீங்கள் இல்லை நம்முடைய மகன் தோற்றிருக்க மாட்டார் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே என்ன காரணம் என்று கேட்டார் பாருங்கள் அந்த காலத்தில் இப்படிப்பட்ட அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் பேரரசர்கள் இருந்திருக்கிறார்கள் மகாராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள் மகாராணிகள் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு பெருகிய உடனே தங்களுடைய அல்லாஹுவை நினைப்பதற்கு நேரம் இருப்பதில்லை மகாராணி அப்பொழுதுதான் அரசரிடத்திலேயே உண்மையை உள்ளதை சொல்லுகிறார்கள் இல்லையானால் இது எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இபாதத்து செய்துட்டு அதை வெளியே சொல்லுங்கிற அவசியம் இல்லையே அதனால ராணி ராஜாவிடத்தில் கூட சொல்லல இப்ப சொன்னார்கள் விஷயம் என்னவென்று சொன்னால் நம்முடைய மகன் பால் குடிக்கிற பருவத்தில் இருக்கும் பொழுது நான் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது மார்பிலிருந்து பால் கொடுக்கும் பொழுது எந்த நேரத்திலும் ஒது இல்லாமல் நான் பால் கொடுத்ததில்லை தாய்மார்களை கேளுங்கள் எந்த நேரத்திலும் நான் ஓய்வில்லாமல் பால் கொடுத்ததில்லை ஆகினாலே நான் நம்பிக்கையோடு சென்று சொல்கிறேன் இந்த யுத்தம் அல்லாவிற்காக வேண்டி அவர்கள் அரசுக்காக செய்த யுத்தம் இல்லை அல்லாவிற்காக வேண்டி செய்கிற யுத்தத்திலே அல்லாஹ் நம்முடைய மகனுக்கு தோல்வி தந்திருக்க மாட்டான் என்று நான் நம்பினேன் ஏனென்றால் என்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கும் போதே நான் ஒவ்வொரு பால் கொடுத்திருக்கிறேன் பிஸ்மில்லா சொல்லி பால் கொடுத்திருக்கிறேன் தாய்மார்களை கேளுங்கள் குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்று கேட்கிறார்கள் குழந்தைகளுடைய வளர்ப்பே ஒரு பிரச்சனை குழந்தைகளுடைய படிப்பே ஒரு பிரச்சனை குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டாம் என்று யார் சொன்னது குழந்தைகளை அறிவாளிகளாக ஆக்க வேண்டாம் என்று யார் சொன்னது ஆனால் ஏபார் அல்லாவை விட ஏபார் ஆப்பிள் பெரிதென்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் அதை மகத்தவர் என்று சொல்லுகிறேன் அல்லாஹ் ரசூலுடைய பெயரை விட வேறொன்றுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்றால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை அப்படித்தான் அமையும் என்பதை தாய்மார்களை மறந்து விடாதீர்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக மகன் கேட் என்று சொல்லிவிட்டாலோ ரேட் என்று சொல்லிவிட்டாலோ ஆகா என் மகன் இங்கிலீஷ் பேசுறாரு அம்மாவுக்கு தெரியாட்டாலும் சரி உமாவுக்கு தெரியாட்டாலும் சரி மகன் இங்கிலீஷ் பேசுறான் இதெல்லாம் விட எல்லாத்தையும் மாத்தி இனி அந்த மேல்நாட்டு சிந்தனை என்று சொல்றேன் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் அது அந்த மேல்நாட்டு சிந்தனை என்பது சிந்தனை குரானுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் மேல்நாட்டையும் அந்த குரானுடைய சிந்தனைக்கு ஒத்துக்கொண்டு போகவே தவிர ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டுமே தவிர அந்த சிந்தனைக்கு அடிமைகளாக மனதாரை அடிமைகளாக நாம் ஆகிவிடக்கூடாது கூடாது நம்முடைய நடையாலும் சரி நம்முடைய உடையாலும் சரி நம்முடைய பேச்சாலும் சரி நம்முடைய சிந்தனையாலும் சரி நம்முடைய அறிவாலும் சரி எந்த மேல் நாட்டுக்கும் நாம் அடிமை இல்லை எந்த நாட்டுடைய அறிவுக்கு நாம் அடிமை இல்லை நாம் அல்லாஹுடைய அடிமை நான் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதைத்தான் நான் செய்வேன் தாய்மார்களே இதை நீங்கள் கௌரவமாக கேட்க வேண்டும் குழந்தை மம்மி என்று சொல்லிவிட்டது டாடி என்று சொல்லிவிட்டது தான் உற்சாகத்திலே அப்படியே நீங்கள் குளித்து விடுகிறீர்களே நான் வேண்டாம் என்றோ வேண்டும் என்றோ சொல்லவில்லை ஆனால் இது ஒரு இது ஒரு பெரிய காரியமா குழந்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னது என்ன சந்தோஷப்படுங்கள் குழந்தைக்கு அல்லா என்று சொல்லிக் கொடுங்கள் தாய்மார்களை என்று சிந்தியுங்கள் எத்தனை வீடுகளிலே அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகிறது எத்தனை குழந்தைகளுக்கு அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லப்படுகிறது அல்லது குழந்தைகளுக்கு அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா ஏதாவது வயதில் மூத்தவர் இருந்தால் வீட்டில் ஏதாவது வயசுல மூத்தவர் அதாவது அவர் கபரில் கால் வரைக்கும் இல்ல தொட வரைக்கும் உள்ள விட்டுருப்பார் அப்படிப்பட்டவர் வந்து அவரால் வேற ஒரு பேச்சு பேச முடியாது அப்ப பேரனை கூப்பிட்டு அப்ப சொல்லி கொடுப்பாரு லா அவன் சொல்லுவான் பாப்பா அவங்களுக்கு ஒண்ணுமே வரல சில வீடுகளில் பார்த்திருக்கிற வயதானவர்கள் பேரன்களுக்கு பேட்டிகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த அதை வீட்டார்கள் தாய் தந்தையர்கள் விரும்புகிற மாதிரி தெரியவில்லையே சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளுக்கு முதல் முதலாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கள் என எடுத்த உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுக்க முடியுமா அப்படி இல்ல முதல்ல அல்லாஹ்னு சொல்லணும் அப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி ஒரு சொல்லி கொடுத்தவர் முதல்ல அல்லாஹ்னு சொல்லி பழக்கணும் இதான் அர்த்தம் இருக்கு இதுக்கு முதல்ல உங்களுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கும் பொழுதே சாலிஹான் அமல்களை நீங்கள் செய்வீர்களே ஆனால் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் இன்றைய கண்டுபிடிப்பு என்பதை முதல் முதலாக உருவாகிற உறுப்பு கண் என்றால் முதல் முதலாக இயங்குகிற உறுப்பு காது தாய்மார்களே எனவே குழந்தை வயிற்றுக்குள்ளே தானே நினைக்காதீர்கள் உங்களுடைய ஆமால்களுடைய அசர் அந்த குழந்தைகளின் ஈடுபடுகிறது நம்முடைய ஆமாள்கள் எவ்வளவு நல்லதாக இருக்குமோ அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய குழந்தைகளும் நல்லவர்களாக இருப்பார்கள் இல்லையெல்லாம் இல்லை என்று சொன்னால் இந்த காலத்திலே வீடுகளிலே குழந்தை வளர்ப்பு தான் பெரிய பிரச்சனை அதனுடைய படிப்பு தான் பெரிய பிரச்சனை அது கொஞ்சம் பெரிதாகிவிட்டதற்கு பிறகு தாய் தந்தையை மதிப்பு மதிப்பதில்லை இன்னும் சொல்ல போனால் இருபது வருஷ காலம் நீங்கள் வளர்த்து அந்த குழந்தையை எல்லாம் போதித்து வைத்திருப்பீர்கள் புதிதாக வந்தவள் அவனுக்கு மனைவியாக வந்தவள் இருபது நிமிஷத்திலே அவனை மாற்றி விடுவாள் உள்ள போயிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு காலையில வெளியே வந்தா வேற ஆளா வருவான் குளிச்சதோட அத்தனை கழுவிட்டான் எல்லாம் போச்சு வரும்போதே வேற ஆளா வருவான் அவருடைய மனோநிலையும் வித்தியாசமாக இருக்கும் சகோதரர்களே இதை நான் சொல்லவில்லை நடப்பிலே பார்க்கிறோம் இதற்கு மாற்று மருந்து என்ன இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு குழந்தையை உந்த வயிற்றில் இருக்கும் பொழுதே நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் எந்த பிரச்சனையாலும் சரி அதனுடைய தீர்வு எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் தாயினுடைய அன்பை உதாசீனப்படுத்துகிறார்கள் யாரோ ஒருவர் எப்பொழுதோ எங்கோ எழுதியது படித்தது ஞாபகம் ஒரு ஒருவன் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான அவளுக்கு விருப்பம் இல்லை ஒரு தலைவராகும் இவன் விரும்புகிறான் அவள் விரும்பவில்லை கடைசியாக அவள் இடத்துல போய் கெஞ்சி கூத்தாடி என்னை கல்யாணம் செய்து கொள்ள என்று சொன்ன பிறகு அவள் அவள் சொன்னாலாம் நான் உன் வீட்டுக்கு கல்யாணம் செய்து வந்தா உங்க உமா தொல்ல பொறுக்க முடியாது அதனால் அவள் இறக்கட்டும் என்று சொன்னாலாம் அவ சாகட்டும் அதுக்கு பிறகு கல்யாணம் இவன் சொன்னாலாம் சீக்கிரம் சாக வச்சிருவோம் அப்ப அவன் சொன்னானா அவளை சாகடித்து அவளுடைய இதயத்தை எடுத்துக் கொண்டு வா அப்படியானால் நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று அவனை தட்டி கடிப்பதற்காக அவள் சொன்னாலாம் இவன் பையன் அதே மாதிரி செய்துட்டான் அவனுடைய ஹார்ட் எடுத்துட்டு போன இதயத்தை அவன் எடுத்த போற யார் இடத்துல தன்னை தான் விரும்பிய பெண்ணிடத்திலே அவளை கல்யாணம் செய்து கொள்வதற்காக இந்த இதயத்தை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடும் பொழுது தடிக்கு கீழே விழுந்து விட்டாராம் அப்படி விழுந்த உடனே அவருடைய கையில் இருந்த இதயம் கையில இருந்து நழுவி அது கொஞ்சம் தள்ளி போய் விழுந்து விட்டது அப்படி உடனே அந்த இதயம் தாயினுடைய இதயம் இவனை பார்த்து கேட்டதாம் மகனே வலிக்கிறதா என்று கேட்டதாம் தாயினுடைய அன்பு சகோதரர்களே இது கற்பனையாக இருக்கலாம் ஆனால் உண்மை என்பதிலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை மாற்று கருத்தில்லை தாயினுடைய அன்பு அப்படிப்பட்டது அந்த தாயை உதாசீனம் செய்யக்கூடிய மக்கள் என்று இருக்கிறார்கள் மலிந்து இருக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் பிரச்சனை அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கே இருக்கிறது அடிப்படை சரியாக இருக்க வேண்டும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது எனவே தாய்மார்களே மிகவும் நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய குடும்பத்தை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டு வந்தேன் வியாதிகள் பிரச்சனை இதே போல குடும்பங்களும் பிரச்சனை தான் வியாதிகள் பிரச்சனை என்று சொல்லும் போது நான் சொன்னேன் ஏழு நீர்கள் என்று ஆரம்பித்தேன் அங்கே இருந்துதான் இந்த பாதையில் வரி போயிருக்கிறது ஏழு நீர்களிலே ஒரு நீர் கணைய நீர் கணையம் என்பது முந்திரி கொட்டை விட கொஞ்சம் பெரிசாக இருக்கிறது அவ்வளவுதான் அந்த கணையத்திலிருந்து ஒரு நீர் வருகிறது அந்த நீரின் சேர்ந்து உணவு ஜீரணமாகிறது சொற்பொழிவு கேட்டுக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் நாங்கள் பல பிரச்சனைகள் சிரமங்கள் சகித்து பல்லாயிரம் ரூபாய் செலவு செய்து வெளியிடும் நமது கேசட்டுகளை சில இன துரோகிகள் போலி கேசட் எடுத்து விற்பனை செய்கிறார்கள் ஹுசைனியா கேசட் சென்டர் மூலம் ரெக்கார்டிங் செய்து ரசூல் நியூஸ் ஏஜென்சி மூலம் வெளியிடும் கேசட்டுகள் தானா என்று தயவு செய்து பார்த்து வாங்கவும் போலி கேசட்டுகள் வாங்கி ஏமாறாதீர்கள் இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு மன்னிக்கும் இப்பணி தொடர துவா செய்ய வேண்டுகிறோம் கணைய திறந்து வருகிறது இந்த சர்க்கரை ஆகிவிடுகிறது உணவு அது செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லாமல் சர்க்கரையாக படிந்து விடுகிறது அது இருக்கட்டும் இந்த கணையத்திலிருந்து நீர் வரவில்லை என்ற காரணத்திற்காக இன்சுலினோ அல்லது அதற்கு மாற்றாக டேப்லெட்டுகளோ கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் நான் கேட்கிற ஒன்றே ஒன்று இதுதான் இயங்காத கணையத்தை இயங்களை இயங்களேன் மாத்திரை நீங்க எதுக்கு கொடுக்கணும்னு சொன்னா கணையத்திலிருந்து வர்ற நீர் நீராக மாத்திரை கொடுக்கறீங்க அப்படி வேண்டாம் கணையம் தன்னுடைய இயற்கையில் இயங்குவதற்கு மாத்திரை கொடுங்கள் கணையம் என்ன செய்கிறது அதிகமான உணவு இறப்பைக்கு சென்றால் அதிகமான நீரை தருகிறது கம்மியான உணவு சென்றால் கம்மியான நீரை தருகிறது எவ்வளவு தேவையோ அவ்வளவு தருகிறது எப்படி சோதரர்கள் வாயில எச்சு நம்முடைய உமிழ்நீர் எல்லாருக்கும் தெரியும் எச்சு ஒழுகுதுன்னு சொல்லுவோம் எப்படி சொல்ல சாப்பாட்டு மேல ரொம்ப ஆசை வந்துருச்சு என்றால் அவர் வாய்க்கு கொண்டு போறதுக்கு முன்னால சில தான் ஓடுகிறோம் என்ன காரணம் என்று சொன்னால் அந்த சாப்பாடு வாயில வச்சால் அவ்வளவு நீர் தேவைப்படுது அதனால அதிகமான நீர் உற்பத்தி ஆகும் எப்பொழுது அதிகமான உமிழ் நீர் தேவையோ அப்பொழுது அதிகமான உமிழ் நீர் எப்பொழுது கம்மியான உமிழ் நீர் தேவையோ அப்பொழுது கம்மியான உமிழ் நீர் அதே போல கலையவும் சுரக்கிறது இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சேர்ந்து வைத்தியத்துறை ஆராய்ச்சியாளர்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து இந்த கலையத்தை ஏற்கனவே இயங்கிய மாதிரி நீர் சுரந்த மாதிரி சுரக்க வையுங்களே என்று சொன்னால் அது இதுவரை இன்றைய தேதி வரை அது முடியாது என்று சொல்லிக் கொண்டு கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கும் போது நிறைய இன்சுலின் கொடுத்து அப்ப அவருக்கு சக்கரை குறைஞ்சு போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் ரொம்ப சாப்பிட்டு இருக்கும் போது கம்மி டேப்லெட்டை கொடுத்து இன்சுலின் கொடுத்து அவர் மயக்கமாய் விழுந்துட்டார் அதனால டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க எப்பவுமே உங்க பேரு அட்ரஸ் உங்க டாக்டர் பேரு நீங்க சக்கரை பேஷண்ட் எல்லாம் எழுதி அதுக்கு ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க அந்த அட்டை ஜோபிலேயே இருக்கணுமா இமாம் கஜாரி ராமத்துல்லா எழுதி இருக்கிறாங்க மௌத்தான பிறகு என்ன செய்யணும் வசிய தெரிவி ஜோபில் இருக்கணும் இமாம் கசாலி மௌத்தான பிறகு என்ன செய்யணுங்கிறது எப்பவும் இருக்கணும் வயசு இருபதானாலும் சரி அறுபதானாலும் சரி எப்பவும் மௌத்தாகலாம் அதனால எப்பவும் வசிய தெளிவு ஜோபில் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க இமாம் கசாலி நம்ம டாக்டர் என்ன சொல்றாங்க உங்க சக்கர வியாதி பத்தி எல்லாம் டீட்டெயில் எழுதி ஜோபில் வச்சுங்க என்ன அர்த்தம் எங்கேயாவது மயக்கி விழுந்துட்டா எவனா பார்த்து தூக்கிட்டு வரட்டும்ங்கிறதுக்காக சோதர்களை கலையத்தை இங்க வைப்பதற்கு இந்த உலகத்திலே சக்தி இல்லை நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டால் எதை எடுப்பது என்றே தெரியவில்லை சாதாரண சிறிய வியாதி சர்க்கரை என்பது சிறியது இதிலிருந்து இனி ஹார்ட் அட்டாக்கு பிறகு அதற்கு பிறகு இருக்கிற எய்ட்ஸ் வியாதிகள் எல்லாம் இந்த வியாதிகள் எல்லாம் ஏன் வருகிறது எப்படி வருகிறது காரணமே தெரியவில்லை யாராவது காரணம் சொன்னார்களா கேன்சர் எப்படி வருகிறது வந்துட்டா போகாது கியூர் ஆயிருச்சு சமீபத்தில் ஒரு பேஷண்ட் பார்த்தேன் அல்லாவுடைய கிருபை இன்னைக்கு உலக நம்முடைய சகோதரர்கள் நிறைய விஷயங்கள் படித்து வைத்திருக்கிறார்கள் ஒரு நண்பரை சந்திச்ச அவர் பார்த்த உடனே முசாபால செய்து சொன்னார் நான் ஒரு பேஷண்ட் கேன்சர் பேஷண்ட் சொன்னார் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சின்ன வயசுக்காரன் இந்த முன்னால் உட்கார்ந்து இருக்கிற இந்த சின்ன வயசுக்கார மாதிரி இவ்வளவுதான் சின்ன வயசுக்கார் ஏன்னா ஒரு பத்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் அவர் கேன்சர் கேன்சர் பேஷண்ட் சொன்னார் சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பிறகு சொன்னார் இப்ப நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து சுத்தமா எனக்கு சுத்தமாயிருச்சு கியூர் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க இப்ப நான் பேஷண்ட் சொல்றதே நல்லா இல்ல அல்லாஹ் தால சுத்தமாக்கி கொடுத்துட்டான் எல்லாம் செய்து எக்ஸ்ரே கதிர் அது இது எல்லாம் செய்து எல்லாம் சுத்தமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் நான் பேஷண்டாக இருக்கும் பொழுது கூட நான் கவலைப்படவில்லை ஐயூப் அலை இஸ்லாம் அவர்கள் ரப்பி அன்னி மசனிய புர்வான் தாரஹமுர் ராஹிமீன் ரப்பே எனக்கு வியாதி வந்து விட்டது கடுமையான வியாதி வந்து விட்டது அந்த அரஹமுர் ராஹிமீன் நீ அரஹமுர் ராஹிமீனாக இருக்கிறாய் கிருவியாளர்களுக்கெல்லாம் மகாபிரி கிருவியாளராக இருக்கிறாய் என்று ஐயூப் அலை இஸ்லாம் துவா செய்தார்கள் அதே அதற்கு பிறகு யூனுஸ் அலை இஸ்லாமுடைய துவா அதே போல மற்ற நபிமார்களுடைய துவா ஒரே பக்கத்திலே குரானிலே வந்திருக்கிறது அது சொல்லுவதற்கு நேரம் இல்லை அது அந்த துவாவை அவர் சொல்லி சொன்னார் நான் அந்த துவாவை அப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருந்தேன் இப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்கிறேன் அந்த துவாவின் உதாரணமாக அதில் தயூப் அலை இஸ்லாமுக்கு வியாதி குணமானது மாதிரி எனக்கும் வியாதி குணமாகிவிட்டது நான் இந்த துவாரை ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் சோதரர்களே வியாதி வந்தால் கூட வியாதிக்கு பிறகு அல்லாவுடைய யாபகம் அதே தையூப் அலை இஸ்லாமுடைய துவா இந்த வாலிப வயதிலே அவர் சொன்னது என்னுடைய மூளைக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக இருந்தது சகோதரர்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கிறார்கள் தீனுடைய விஷயத்திலே உண்மையிலே மிகவும் சந்தோஷப்பட்டேன் சகோதரர்களே சரி இந்த வியாதிகளுக்கு காரணம் தெரியவில்லையே ஆனால் இங்குதான் சொல்ல வருகிறேன் இவைகள் ஒரு பிரச்சனை இது ஒரு பிரச்சனை வியாதி ஒரு பிரச்சனை இன்றைக்கு உலகத்திலே அதனால இன்றைக்கு வியாதிக்கு மகத்துவம் கூட டாக்டர்களுக்கு மகத்துவம் கூட இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் டாக்டர்களும் மருத்துவ மனைவுகளும் மனைகளும் கூடுவது மனிதர்களுடைய திறமையா அல்லது அது குறைவது மனிதர்களுடைய திறமையா எல்லாம் செய்து செய்து இப்ப பாருங்க எங்க ஊர்ல வியாதியே வர்றதில்லை எங்க ஆஸ்பத்திரிக்கே வேலை இல்லை டாக்டருக்கே வேலை இல்லை அப்படி நாங்க வியாதி எல்லாம் வராமாக்கிட்டோம்னு சொன்னா நம்ம ஒத்துக்கலாம் நம்ம திறமசாலிகள் சொல்லி நாங்க வியாதிக்கு நிறைய என்ன மருத்துவமனைகள் உண்டு பண்ணிட்டோம் நிறைய வைத்தியர்கள் உண்டு பண்ணிட்டோம் சொன்னா வியாதி நிறைய எல்லாம் ஆகிட்டு இருக்கு வியாதி இங்க குறைச்சிங்க வியாதி கூடி கொண்டல்லவா இருக்கிறது சோதர்களே வியாதிக்கு காரணம் இந்த உலகத்திலே சொல்ல முடியவில்லை சொன்னார்கள் ஈரோடக தலைவரான முகமது சல்லல்லாஹ் அலைவ செல்லும் ஈரோடகத்துக்கு வழிகாட்டியான முகமது சல்லல்லாஹ் அலைவ செல்லும் அவர்கள் அவர்கள் அன்றைக்கு வழிகாட்டி இன்றைக்கு வழிகாட்டி சோதர்களே தலைவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள் அதுபோல ரசூலுல்லாவை வெறும் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டால் போகாது அவர்கள் எப்படி நடந்தார்களோ அப்படி நடக்க வேண்டும் தாய்மார்களை கௌரவமாக கேளுங்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் எப்படி நடந்தார்களோ அப்படி நடக்க வேண்டும் அவர்கள் வழிகாட்டி அவர்கள் என்ன செய்தார்களோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் அவர்கள் எப்படி நடந்து காண்பித்தார்களோ அப்படியே நடக்க வேண்டும் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அதை மாற்றி வெறும் தலைவர் என்று கொண்டாடி விட்டால் போதுமா தலைவர் என்று புகழ்ந்து விட்டால் போதுமா உலக தலைவர்களுக்கு வேண்டுமானால் அது பொருந்தலாம் ஆனால் நம்முடைய தலைவர் முகமது சல்லா அலி செல்லம் ஈருலகத்துடைய தலைவர் அவர்கள் வழிகாட்டி அவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் ஐந்து காரியங்களை நீங்கள் செய்தால் ஐந்து காரியத்தை அல்லாஹ் செய்கிறான் ஐந்து காரியங்களை நீங்கள் செய்தால் அல்ல ஐந்து காரியங்களை செய்கிறான் அதே ஒன்று சொன்னார்கள் உலகத்திலே விபச்சாரம் பெருகுமானால் வியாதிகள் பெருகும் என்று சொன்னார்கள் சோதனை உலகத்திலே வியாதிகள் பெருகுகிறது என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் சொன்னார்கள் முத்தான அஹமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் விபச்சாரம் மட்டுமல்ல விபச்சாரத்தினுடைய முன்னோடிகள் இன்றைக்கு உலகத்திலே தெருவெல்லாம் விபச்சாரத்தினுடைய முன்னோடிகள் தான் வால் போஸ்டர்கள் எல்லாம் அதை எடுத்து காட்டுவதுதான் புஸ்தகங்கள் எல்லாம் அதுதான் சோதர்களே நல்ல நல்ல கருத்துக்கள் கொண்ட புஸ்தகங்கள் கூட நல்ல நல்ல நாட்டுடைய இளமைகளை டுடே டுடே இன்று இந்தியா எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிற பத்திரிகையிலே கூட நல்ல பத்திரிகை தான் அதிலே கூட கடைசியில ஒரு ரெண்டு பக்கத்தில் இப்படி சில படங்கள் இருக்கும் பதினஞ்சு நாள் வரைக்கும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்தவர்களுக்கு தெரியும் ஏன் அதை போடாட்ட பத்திரிகை ஓடாது சோழர்களே இவைகள் எல்லாம் விபச்சாரத்தினுடைய முன்னோடிகள் விபச்சாரத்தினுடைய முன்னுரைகள் விபச்சாரத்தினுடைய ஆரம்பங்கள் இந்த உலகத்திலே விபச்சாரத்திற்கு தடை எல்லா நாடுகளிலும் இருக்கிறது ஆனால் ஆண் பெண் உணர்வுக்கு தடை எந்த நாட்டிலும் இல்லை நான் அதை பற்றி விரிவாக இங்கே சொல்ல விரும்பவில்லை உங்களுக்கு தெரியும் மேலை நாடுகளிலே அதுவெல்லாம் சர்வசாதாரணம் கல்யாணம் முடித்துக் கொள்வதே கடைசியிலே ஓய்ந்து போன காலத்திலே தான் கல்யாணம் இல்லாதவரை அது வெறும் அன்பு மாற்றங்கள் அதை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அதற்கெல்லாம் தடை இல்லை இன்னைக்கு கூட நாட்டிலே வால் போஸ்ட் பார்ப்பதற்கு என்ன தடையா இருக்கிறது அதுல ஏன் போட்டிருக்கும் ஏன் போட்டிருக்கும் அது உள்ளே போய் பார்ப்பதற்குத்தான் ஏன் வெளியே பார்ப்பதற்கு பையனும் பார்க்கலாம் கிழவரும் பார்க்கலாம் அதற்கெல்லாம் தடை இல்லை ஆனால் அந்த அதற்கெல்லாம் தடை இல்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையிலே நமக்கு வழிகாட்டினார்கள் இந்த தீய காரியம் எங்கே உருவாகுகிறதோ அங்கே தடை இருக்க வேண்டும் தீய காரியம் நடந்தவர்கள் தண்டனை கொடுப்பது அது போலீஸ்காரருடைய வேலை ஆனால் இந்த தீய காரியம் எங்கே உருவாகுமோ அங்கேயே தடை விதிக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடியும் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறபடியும் குல்லில் முஃமினீன யக்து மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும் வ குல்லில் முஃமினாத்தி யக்துல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன் இந்த ஆயத்து சாதாரணமான ஆயத்தில் சகோதரர்களே குல்லில் முஃமினீன் நபியே நீங்கள் மூமின்களுக்கு சொல்லுங்கள் யக்துல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன் தங்களுடைய பார்வைகளை பணித்து வைத்துக் கொள்ளட்டும் பார்வைகளை குடித்து வைத்துக் கொள்ளட்டும் பார்வைக்கு கடிவாளம் போடுகிறது குரான் நிலைத்ததையெல்லாம் பார்த்துவிட்டு வக்குள்ளில் மூமினாத்தி நபியை மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் உங்களுடைய பார்வைகளை குனிய வைத்துக் கொள்ளுங்கள் பார்வையை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் பார்வையை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் வயஹ்தன உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இரண்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உலகத்தில் நடக்கிற விபச்சாரங்களுக்கு பார்வைதான் முதல் விதை பார்வை என்ற விதைக்கு பிறகு பேச்சு பேச்சு உணர்வு என்ற மறை அங்கே பெய்கிறது பிறகு பாவம் அங்கே உற்பத்தி ஆகிறது விதை போட்ட பிறகு நாற்றங்காலிலே விதை போட்ட பிறகு அங்கே முளைக்காமல் இருக்குமா அதிலே பார்வை என்ற பரிமாற்றங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்த பிறகு பேச்சு என்ற பரிமாற்றங்கள் நடந்த பிறகு உணர்வு பரிமாறிக் கொள்ளப்பட்ட பிறகு அங்கே விதை முளையாமல் இருக்குமா பார்வைதான் விதை உலகத்திலே இழை மூடுவதற்கு கட்டுப்பாடு இல்லை ஆனால் விளைச்சலுக்கு கட்டுப்பாடு இருக்கிறது அது எப்படி நடக்கும் ஒன்று போட்டு விளையும் ஒன்று போட்டு ஒன்று வளைக்கும் வேப்ப மரத்திலே மாம்பழமா வழுக்கும் மாமரத்திலே கொய்யாப்பழமா வழுக்கும் போட்டது விபச்சாரத்தினுடைய விலை என்றால் உலகத்திலே விபச்சாரம் பரவாமல் என்ன செய்யும் கண்களுக்கு தடை போட்டிருக்கிறது குரான் சொன்னார்கள் சுருல்லாய் செல்லல்லாய் அது அல் ஐயானி கல்வியான் இரண்டு கண்கள் விபச்சாரம் செய்கின்றன கண்ணும் கண்ணும் பார்த்துக் கொள்வையானால் என்னைக்கு அதுவே சாதாரணமா உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்பாங்க பஸ்ல போகும்போது பாட்டு போட்டுறானே அதை கேட்காம இருக்கு சமயத்துல மனுஷன் தானங்க அதுதான் சமயத்துல காதல் விழுந்துருது கண்ணும் கண்ணும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டா பிறகு என்னமோ அது நடந்துக்கலாம் இந்த விதை போட்டு விட்டு இதை பாட்டாக படித்து விட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே இந்த அறிவிழந்த உலகத்தை என்னவென்று கூப்பிடுவதென்று தெரியவில்லை அல்லாஹ் எனவேதான் நேரடியாக நம்மை பார்த்து செல்லாமல் ரசூலை பார்த்து சொன்னால் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூவினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் மூவினார் மூவினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் மூவினான பெண்களுக்கு சொல்லுங்கள் எவ்வளோ நம்ம அவசாரிகின்ற உங்களுடைய பார்வையை கட்டுப்படுத்துங்கள் வெளியே செல்லுகிறீர்கள் ஆண்கள் தாராளமாக வெளியே செல்லுங்கள் பெண்கள் வெளியே செல்லாதீர்கள் பெண்களுக்கு முதல் கட்டுப்பாடு இதுதான் தாய்மார்களே சோதர்களே உங்களுக்கெல்லாம் சொல்லுகிறான் அதற்கு முதலே சொல்லுகிறான் நபிமார்களுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறான் நபிமார்களுடைய மனைவிமார்கள் சந்தேகப்பட முடியுமா அவர்களுடைய நடத்தையிலே யாராவது கொஞ்சமாவது சந்தேகப்படுவார்கள் ஆனால் அவர்களுடைய ஈமானை இழந்து விடுவார்கள் நபிமார்களுடைய மனைமார்கள் உம்மகாத்தல் மூமியின் நபிவார் மூமின்களுடைய தாய்மார்கள் மூமின்களுடைய தாய்மார்கள் நபி இறந்ததற்கு பிறகு அவர்கள் குறைந்த வயதாக இருந்தால் கூட அதே தாய் சாரதி அல்லாஹாலானஹாவுக்கு பதினெட்டு வயதுதான் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் ஆகும்போது அதற்கு ஆயிஷாவுக்கு பதினெட்டு வயது பதினெட்டு வயது விதவையாகிற வயதா உணர்வுகள் இறந்து போகிற வயதா உணர்ச்சிகள் மரத்து போகிற வயதா இல்லையே ஆனாலும் அவர்களும் யாரையும் நிக்காக செய்து கொள்ளக்கூடாது அவர்களையும் இந்த உம்மத்தில் யாருமே நிக்காக செய்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் முழு உம்மத்துக்கும் அவர்கள் தாய் அவர்களுடைய நடத்தியை யாராவது சந்தேகப்பட்டால் அவர்கள் ஈமானுக்கு பாதகம் வந்துவிடும் அப்படிப்பட்ட அந்த நபிமார்களுடைய நபியினுடைய மனைமார்களை பார்த்தல்லா அல்லாஹ் சொல்லுகிறான் வக்கர் நபி புயூத்தி கொண்டவலா தபர்ரஜின தபர்ருஜல் ஜாகிரியத்தில் ஊலா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள் வெளியே செல்லாதீர்கள் கருண ஒரே வார்த்தை தான் அங்கேயே தங்கியிருங்கள் வெளியே செல்லாதீர்கள் நகராதீர்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள் நீ உயூத்திக்குள்ள உங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருங்கள் பலா தபருஜன தபருஜல் ஜாகிலியத்தில் ஊலா அறியாமை காலத்திலே எப்படி உங்களுடைய அலங்காரங்களை வெளியே காண்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அதுபோன்று நீங்கள் அலங்காரங்களை வெளியே காண்பிக்காதீர்கள் அலங்காரங்களை மறைத்து வையுங்கள் மறைத்து வையுங்கள் அந்நாவிரவல் மந்தூர் இலேஹான் லானல்லாஹுல் நாவிரவல் மந்தூர் இலேஹா ஹதீஸே வந்திருக்கிறது பார்க்கிறவர்களையும் அல்லாஹ் லானத் செய்கிறான் பார்க்கப்படுகிற பெண்களையும் அல்லாஹ் லானத் செய்கிறான் யாராவது பார்க்கிறார்கள் என்று சொன்னால் பார்ப்பது தவறு என்று சொன்னால் பெண்களே தாய்மார்களே சோதரிகளே நீங்கள் வெளியே வராமல் இருந்திருந்தால் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்தால் அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் இன்றைக்கு பெண்கள் நடமாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆண்களுக்கு சமமாக வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்ல ஆண்களுக்கு சமமாக இருக்க வேண்டும் வேலை பார்க்கட்டும் சம்பாதிக்கட்டும் உத்தியோகம் பார்க்கட்டும் அவர்களுடைய மர்மத்தை அவர்கள் பெண் அவர்களிலே பெண்மை இருக்கிறது அவர்களிலே ஆண்மை இல்லை பெண்மைக்கும் ஆண்மைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த உலகத்தை என்னவென்று சொல்லுவது சகோதரர்களே வித்தியாசம் தெரியாமல் இல்லை இவர்களுக்கு பார்த்து ரசிக்க வேண்டும் அதற்காக உழவு விட்டிருக்கிறார்கள் சில பேருக்கு விபச்சாரம் செய்ய துணிச்சல் இல்லை பார்த்து பார்த்தே அந்த பார்வையை விபச்சாரத்திற்கு வடிகாலாக்கி கொண்டிருக்கிறார்கள் பார்த்து பார்த்து அவருடைய வாலிபம் போய்விடுகிறது ஆகினால் பாருங்கள் பத்திரிகைகளிலே உங்களுடைய ரகசிய வியாதிகளுக்கு அதே போல உங்களுடைய வாலிபு உணர்ச்சிக்கு அதே போல சிறுக்கு அதுக்கெல்லாம் மருந்து அதுக்கு டாக்டர்கள் வர்றாங்க அதுக்கு ஸ்பெஷல் மருந்து வாலிபம் திரும்புதான் இதன் தொடர்ச்சியை மறுபாகத்தில் கேட்டு மகிழுங்கள் ஹுசைனியா கேசட் சென்று வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகள் கிடைக்கும் இடம் சில பேருக்கு விபச்சாரம் செய்ய துணிச்சல் இல்லை பார்த்து பார்த்தே அந்த பார்வையை விபச்சாரத்திற்கு வடிகாலாக்கிக் கொண்டிருக்கிறார் பார்த்து பார்த்தே அவருடைய வாலிபம் போய்விடுகிறது ஆகினாலே பாருங்கள் பத்திரிகைகளிலே உங்களுடைய ரகசிய வியாதிகளுக்கு அதே போல உங்களுடைய வாலிப உணர்ச்சிக்கு அதே போல சிறுக்கு அதுக்கெல்லாம் மருந்து அதுக்கு டாக்டர்கள் வர்றாங்க அதுக்கு ஸ்பெஷல் மருந்து வாலிபம் திரும்புதான் எப்படி திரும்ப வாலிபம் போனது போனதுதான் அங்கதான் போஸ்ட் பார்த்தே எச்சி ஓடுது போச்சு இது எந்த வாலிபம் இருக்கிற சோதர்கள் அதனால அல்லா கடிவாளம் போட்டான் கண்களுக்கு நான் ஆச்சரியப்படுவதுண்டு சில பேர் இப்ப குறைஞ்சு போச்சு வாலிபம் திரும்புவதற்கு சிட்டுக்குருவிலேகியும் சாப்பிடுகிறார்கள் நான் சொன்னேன் அடே சிட்டுக்குருவிங்கிறதே ஆக சின்னது நீ இவ்வளவு பெரிய ஆளு யானை லேகியம் சாப்பிடு இவ்வளவு பெரிய ஆளுக்கு தெம்பு வரணுமானா என்ன லேகியம் சாப்பிடணும் யானை லேகியம் சாப்பிடணும் பெருசாளுக்கு பெருசு தானே வேணும் சிட்டுக்குருவி சின்ன வஸ்து இதிலே அல்லா தெரிகிறார் ஒரு இவ்வளவு பெரிய இன்சானுக்கு தன்னுடைய சக்தி திரும்ப வேண்டுமானால் இறந்த சக்தியை பெற வேண்டுமானால் எதை எதனுடைய லேகியம் சாப்பிடணுமா சிட்டுக்குருவிலே இன்சானை விட சிட்டுக்குருவிக்கு சக்தி அதிகம் இல்லையா எப்படி ஏன் காரணம் சொல்ல முடியுமா இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா இல்லை சோதர்களே அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தாக அதை ஆக்கி வைத்திருக்கிறான் யானை ஏதோ காலத்திற்கு ஒரு யானை யானை பார்க்கும் இல்லை என்று சொன்னால் யானைகள் எல்லாம் அப்படி பார்ப்பதில்லை ஆனால் நான் சொல்ல விரும்பவில்லை இப்படி லேகியம் சாப்பிட்டுக் கொண்டாயிருக்கிறார்கள் எனவே பார்வைக்கு கட்டுப்பாடு விதித்து ஆரம்பத்திற்கே அங்கே கடிவாளம் போட்டு பார்வையை கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் உலகம் முன்னேறுகிறது என்று சொல்ல முடியாது இதற்கு மாறாக பெண்களை தாராளமாக நடமாட விட்டு அவர்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லுவதற்கிறதே அது பெண்மைக்கு கிடைக்கிற முன்னேற்றம் அல்ல ஆண்மைக்கு கிடைக்கிற அழிவும் பெண்களுக்கு ஏற்படுகிற அழிவும் ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்வோமையானால் இதுதான் நமக்கு இஸ்லாம் கூறுகிற தீர்வுகளாக இருக்க முடியும் என்பதிலே இந்த சந்தேகம் இல்லை இனி இதையெல்லாம் விழுத்து குடும்பங்களுக்குள்ள குடும்பங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறது ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறார்கள் அரசியல் எப்படி இருக்கிறது உலக அரசியல் எப்படி இருக்கிறது தமிழக அரசியலை பற்றி நான் சொல்ல வரவில்லை தமிழக அரசியலை பற்றியும் சொல்ல வரவில்லை தமிழக அரசியலை பற்றியும் சொல்ல வரவில்லை இங்கு உலக உலக அரசியலை பற்றி சொல்லுகிறேன் ஏதாவது ஒரு நாட்டிலே நேர்மையான அரசு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா சொல்வார்கள் பிரிட்டிஷ் போலீஸ் உலகத்திலேயே லஞ்சமே வாங்காத போலீஸ் என்று சொல்லுவார்கள் பிரிட்டிஷ் போலீஸ் ஆனால் ஒரு தடவை நாங்கள் அங்கே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேளையிலே நான் கண்கூடாக கண்ட காட்சி ஒரு போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்ததையும் வாங்கியதையும் பார்த்தேன் உலகத்திலே யாரையுமே நம்ப முடியவில்லை ஆனால் அந்த காலத்திலே லஞ்சம் என்பது கொஞ்சமாக இருந்தது இந்த காலத்திலே லஞ்சம் தான் அவர்களுடைய அடையாளமாக ஆகிவிட்டது இதை தடுப்பதற்கு என்ன வழி இருக்கிறது ஆனால் இதைவிட முன்னாலே யோசிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய நம்மை ஆளுகிறவர்கள் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறார்கள் ஆயிரமாக இருந்தது பத்தாயிரமாகி பத்தாயிரமாக இருந்தது லட்சமாகி லட்சங்கள் எல்லாம் கோடிகளாகி இன்று நூறு கோடிகள் எல்லாம் சர்வசாதாரணமாகி அதுவெல்லாம் அல்லாஹுவிடத்திலே நாம் இதையெல்லாம் இனி வேறு யாரிடத்தில் சொல்ல முடியாது அல்லாஹுவிடத்திலே நாம் ஒப்படைக்க வேண்டும் வேற என்ன செய்வது ஒப்படைப்பதற்கு அரபியிலே ஹவாலா என்று பெயர் அல்லாட்ட ஹவாலா செய்கிற தவிர வேற வழியே இல்லை ஹவாலாங்கிறது அரபி வார்த்தை இந்த முறையீடுகளை எங்கே ஒப்படைப்பது அல்லாட்டத்தான் ஒப்படைக்கணும் இந்த கோடிகள் நடக்கிறதே என்ன செய்வது சொன்னார்கள் சுருல்லாய் சல்லா அலிசல்லம் எங்கே பார்த்தே ஞாபகம் இல்லை அமாலுக்கும் உம்மாலுக்கும் அமாலுக்கும் உம்மாலுக்கும் உங்களை ஆளுகிறவர்கள் உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய அமல்களை தான் மாற்றி அல்ல ஆளுகிறவர்களாக ஆக்கி நீங்கள் நல்ல அமல் செய்தால் ஆளுகிறவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் நீங்கள் கெட்ட அமல் செய்தால் ஆளுகிறவர்களும் கெட்டவர்களாக இருப்பார்கள் ஆளுகிறவர்கள் இப்படி இருக்கிறார்களே நாட்டினுடைய ஆகப்பெரிய பிரபலமாக இருக்கிறவர்களே இருக்கிறார்களே அழித்துக் கொண்டு அங்கலாய்த்துக் கொண்டு என்ன பிரயோஜனம் நாம் அப்படி இருக்கிறோம் நம்முடைய அமல்களுடைய பிரதிபலிப்புகள் தான் நம்முடைய நம்முடைய தலைவர்கள் தானை தலைவர்கள் என்று பொருத்தப்படுகிறவர்கள் எல்லாம் தரணியிலே அவர்களுக்கு நிகழ்நிலை என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் என்னென்னவோ குறை சொல்லப்பட்டால் இதற்கெல்லாம் காரணம் என்ன எங்கோ இருக்க வேண்டியவர்கள் எங்கோ வந்து விடுகிறார்கள் அந்த சிலை எங்கோ இருக்க வேண்டியவர்கள் எங்கோ வந்து விடுகிறார்கள் ஏன் வந்தார்கள் நீங்கள் அப்படி நடந்தீர்கள் நீங்கள் இருந்தால் நம்மை சொல்லுகிறேன் நாம் அப்படி நடந்தோம் இதனை அப்படிப்பட்ட தலைமை எல்லாம் நமக்கு தருகிறார் தலைமையை பழித்து பிரயோஜனம் இல்லை சோதர்களை அல்லாஹும்மலா லா துசல்லி தாலேனா மல்லா யஹாஃபுக புகவலா யர்ஹம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் சொன்னேன் பாருங்கள் அங்கே அந்த துஆ எப்படி விட்டு விட்டேன் இப்ப இந்த இந்த துவா யாபம் வருகிறது ரசூலுல்லா செய்த துவா அல்லாஹும் மலாத்து சரி தாலினா மல்லா எஹாஃபு கவலா இரஹம்னா யா எங்களை மீது இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை சாட்டாதே இப்படிப்பட்ட அதிகாரிகளை சாட்டாதே எப்படிப்பட்டவர்கள் மல்லா எஹாஃபுக்கு யார் உன்னை அஞ்ச மாட்டார்களோ உன்னை பயப்பட மாட்டார்களோ வலா இரஹம்னா எங்களை மீது இறக்கப்பட மாட்டார்களோ அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை அதிகாரிகளை எங்களை மீது சாட்டி விடாதே நம்மை நம்மை துன்புறுத்துகிற நமக்கு தொல்லை கொடுக்கிற நம்முடைய சொத்துக்களை அபகரித்து குடும்பம் நடத்துகிற தலைவர்கள் உற்பத்தி ஆகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு காரணம் அல்லாஹ் அப்படிப்பட்ட தலைவர்களை தருகிறார் ஏன் நம்முடைய அமல் அப்படி இருக்கிற காரணத்தினாலே நம்முடைய அமல்கள் மோசமாக இருந்தால் தலைவர்களும் அப்படி ஆகிறார்கள் அதைத்தான் சொன்னேன் ஐந்து காரியம் செய்தால் ஐந்து காரியம் நடக்கிறது விபச்சாரம் பெறுகிறால் வியாதி உலகத்திலே பெறுகிறது இரண்டாவது சொன்னார்கள் ஜக்காத் உலகத்திலே சரியாக கொடுக்கப்படாவிட்டால் உலகத்திலே மழை குறைந்து போகிறது என்று சொன்னார்கள் மழை இல்லை மழை இல்லை என்று சொன்னால் சோதர்களே ஜக்காத்து கொடுக்கிறவர்கள் அல்லாவுடைய கிருமை நல்லவர்களும் இருக்கிறார்கள் ஆகியால் தானே உலகம் இருக்கிறது இருக்கிற நல்லவர்களுக்கெல்லாம் மேலும் மேலும் ஒரு செய்வாராக ஆனால் பொதுவான நிலைமை அப்படி இல்லை ஜக்காத் என்பது மிகவும் யோசித்து யோசித்து கணக்கு போட்டில்லை ஏதோ பிச்சை கொடுப்பதாக நினைத்துக் கொடுக்கிறவர்கள் சமுதாயத்தில் உருவாகிற காரணத்தினாலே அல்லாஹு தாலா அவைகளை குறைத்து விடுகிறார் ஜக்காத் கணக்கிட்டு கொடுப்பது மாத்திரமல்ல ஜக்காத் கொடுப்பது நம்முடைய கடமை ஏழைகள் நம்முடைய வீட்டு வாசலை தேடி வராவிட்டால் ஏழைகள் நம்முடைய வீட்டு வாசலை தேடி வராவிட்டால் நாம் ஏழைகளுடைய வீட்டு வாசலை தேடி போய் கொடுக்க வேண்டும் ஜக்காத்து கொடுத்து விட்டு யாருக்காவது உபகாரம் செய்தோம் என்று நினைப்போமே ஆனால் மகா பெரிய தவறு ஜக்காத்து நம்முடைய கடமை கொடுத்துத்தான் தேட வேண்டும் ஆனால் ஜக்காத்து கொடுக்காத காரணத்தினாலே இன்று முஸ்லிம்களுடைய ஜக்காத்து சரியாக விநியோகிக்கப்பட்டால் ஏழைகளையே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நிலைமை இருந்திருக்கும் ஆனால் அப்படி இல்லையே அதனாலே அல்லாஹு மழையை பிடித்து விடுகிறான் சரி கொஞ்ச நெஞ்சம் மழை பெய்கிறது அது எதற்காக அதுவும் சொன்னார்கள் சுருல்லாய் சல்லா அலிசலம் நேற்று முன்தினம் திண்டுக்கலிலே மழை பெய்தது என்று சொன்னேன் இது போல அங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்கிறது இது எதற்காக என்று சொன்னால் சொன்னார்கள் சுருல்லாய் சல்லா அலிசலம் உங்களுடைய ஆடு மாடுகளுக்காக எல்லாம் மழை பெய்ய வைக்கிறான் நீங்கள் தான் குற்றம் செய்கிறீர்கள் உங்களுக்குத்தான் மழையை பிடிக்க வேண்டும் தண்ணீரை பிடிக்க வேண்டும் தண்ணீர் ஒடுக்கக்கூடாது ஆனால் உங்களுடைய ஆடு மாடு என்ன குற்றம் செய்தது உங்களுடைய பறவைகள் என்ன குற்றம் செய்தது உங்களுடைய மிருகங்கள் என்ன குற்றம் செய்தது பாவம் அவைகள் ஒன்றுமே தெரியாது அவைகளுக்கு பேர் தான் பிராணிகள் அவைகளுக்கு பேர் பிராணிகள் அவைகள் குற்றம் செய்யவில்லை அந்த பிராணியினுடைய உண்மைத்தனத்துக்கு மாறாக நடந்தால் நாம் எல்லாம் அப்பிராணிகள் அவைகள் எல்லாம் பிராணிகள் நாம் எல்லாம் அப்பிராணிகள் அதற்கு மாற்றம் ஆனா சேர்த்தால் அதற்கு மாற்றம் என்று சுத்தம் அசுத்தம் மாதிரி அந்த பிராணிகளாவது உண்மையாக நேர்மையாக நடக்கின்றன ஆனால் மனிதர்கள் நேர்மையாக நடக்க பழகிக் கொள்ளவில்லை மனிதர்கள் தங்களை மாற்ற வேண்டும் அதுதான் முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மாற்றத்திற்கு பெயர் முன்னேற்றம் அல்ல ஏற்றத்திற்கு பெயர் முன்னேற்றம் மாற்றம் எது ஏற்றம் எது எல்லாமே மாற்றிக்கொண்டால் அதற்கு பெயர் முன்னேற்றமா அப்படியான தொப்பி இப்படி போட்டவங்க மாத்தி பருவம் இருக்கு எங்க ஊர்ல எல்லாம் அந்த காலத்தில் இப்படி போட்டுருவாங்க அப்படி கோண தொப்பி இப்ப கொஞ்சம் பழக்கம் குறைஞ்சு போச்சு அந்த பெரிய புல்லா போட்டுக்கிற காலத்துல தொப்பி அப்படி கோணையா வச்சிருப்பாரு அவர் தலையை நேரா வச்சு விட்டா அவர் இல்ல நேரா வைக்க சொல்லி அப்படி சாச்சிருவார் அப்படி வச்சா தான் அவருக்கு நேரா தெரியும் அப்படி மாற்றி வைத்துக் கொள்வதற்கு பெயர் முன்னேற்றமா அதே போல ஆடைகளிலே சுருக்கியும் விரித்தும் கூட்டியும் குறைத்தும் என்ன பெரிய நாகரிகம் சகோதரர்களே ஆடைகளை ஒரு காலத்தில் டைட் டைட் பேண்ட் சரிதான் கூட செய்ய முடியாது அப்புறம் பார்த்தா என்ன சொன்னாங்க நான் தெரியாது பார்க்கறதாங்களே பார்த்தா இது என்னங்கன்னு கேட்டா அப்படியே யானைக்கால் மாதிரி தெரிஞ்சு ஒரு காலத்துல இது என்ன கேட்டா என்னமோ பெல் பாட்டம் சொன்ன சரி இப்ப என்னாச்சு மேல லூசா இருக்குது நடுவு டைட்டா இருக்குது கீழே பெருசா இருக்குது அங்க அப்படி இருக்குது இங்க எப்படி என்னன்னே புரிய முடியல கேட்டா அது பெகிஸ்ங்கிறாங்க அது லூஸ் என்னமோ சொல்றாங்க அப்புறம் கடைசியா எல்லாம் கேட்டு மொத்தத்துல என்னன்னு சொன்னா எல்லாம் சேர்ந்து லூஸ் ஃபிட்டிங் ஆயிடுச்சு பூரா சேர்ந்து பேர் வச்சே லூஸ் ஃபிட்டிங் ஆயிடுச்சு ஃபிட்டிங் லூஸ் ஆயிருச்சு லூஸ் ஃபிட்டிங் சொல்றாங்க ஃபிட்டிங் லூஸ் சொல்லுங்க எல்லாம் தான் முன்ன பின்ன ஆயிக்கிறது அவ்வளவுதான் ஆனா முன்ன பின்ன ஆக்கினா அர்த்தம் மாறி போகுது என்ன வேலை வெட்டி இல்லையா சொல்றாங்க நான் இல்ல வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கும் வெட்டி வேலை எல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் ரொம்ப வித்தியாசம் இருக்கு வேலை வெட்டிக்கும் வெட்டி வேலைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு தமிழ்ல எல்லாருக்கும் தெரியும் இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல விளங்காது தடி அடிக்கும் போலீஸ் தடி அடி நடத்தியது இதற்கும் அங்கே அடிதடி நடந்தது அடிதடிக்கும் தடியடிக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது இவங்க செஞ்சுக்கிறதுக்கு பேர் அடிதடி போலீஸ் வந்த செஞ்ச தடியடி வித்தியாசம் ரெண்டு வார்த்தை ஒண்ணுதான் ஆக உலகத்திலே நாகரீகம் என்ற பெயராலே எதையாவது மாற்றிக்கொண்டு அதை நாகரீகம் என்று நினைப்போமையான உண்மையிலே அது நாகரீகம் இல்லை சகோதரர்களே ஜக்காத்து கொடுக்காத காரணத்தினாலே மழை நின்று போகிறது பிராணிகள் குற்றம் செய்யவில்லை என்ற காரணத்தினாலே பிராணிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதாக அல்லாஹால கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்ய வைத்திருக்கிறான் நாம் நினைக்கிறோம் நம்முடைய ஆடு மாட்டுக்கு நாம் தண்ணீர் கொடுப்பதாக இல்லை சகோதரர்களே தாய்மார்களே நம்முடைய ஆடு மாடு தான் நமக்கு தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அதன் காரணமாகத்தான் நமக்கு தண்ணீர் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இது போல காரணங்கள் சொல்லிக் கொண்டே வரும்பொழுது ரசூலுல்லாஹி இல்ல காரியம் செய்தால் இது நடக்கிறது உங்களுடைய அமல்கள் மோசமானால் உங்களுடைய அதிகாரிகள் மோசமாகி விடுகிறார்கள் உங்களுக்கு மேலே இருக்கிறவர்கள் உங்களுக்கு மேலே இருக்கிறவர்கள் சோதர்களே இன்று நீதிமன்றங்களே குற்றம் செய்கின்றன இனி எங்கே போய் முறையிட வேண்டுமோ அந்த மந்தங்களே குற்றம் செய்கின்றன நீதிமன்றங்களே குற்றம் செய்கின்றன நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டு இருக்கிறது பொதுசிறை சட்டத்தை ஓராண்டுக்குள்ளே அமல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு நீதிமன்றத்துக்கு பாராளுமன்றம் தீர்மானிக்க வேண்டிய விஷயத்தை விஷயத்திலே தலையிடுவதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் சொல்லுகிறது அப்படி இருக்க நீதிமன்றம் இதில் தலையிட வேண்டிய அவசியமே இருந்திருக்கவில்லை ஆனால் அந்த நீதிமன்றமே இந்த தவறை செய்கிறது என்ன தேவை இருக்கிறது இதற்கு இது போல இது ஒரு பெரிய பெரிய மட்டத்திலே உள்ளதை சொன்னேன் சாதாரணமாக கோர்ட்டிலே கொலை நடந்தது என்று பேப்பர்களை படிக்கிறோம் கொலையை விசாரிப்பதற்குத்தான் கோர்ட்டு அங்கேயே கொலை நடக்கிறது அடுத்து கேள்விப்படுவோம் நீதிபதி கோர்ட்டிலே கொலை செய்யப்பட்டார் நடக்கும் நடந்திருக்கலாம் நடக்கும் நடக்கும் செய்யலாம் யார் என்ன செய்ய முடியும் நீதிமன்றங்களை தவறு செய்தாலும் காவல்துறையே அது தவறு செய்தாலும் இதே போல லஞ்ச ஊழல் ஒழிப்பு கமிஷனே லஞ்சம் வாங்கினாலோ வாங்கினாலோ என்ன வாங்கினாலோ என்பது கற்பனை தானே நடக்கிற உண்மைகள் எல்லாம் நான் அதை பேசினால் அரசியல் பேசினதாக என்னை சொல்லிவிடுவார்கள் நான் ஈமான் பேசுகிறவன் அரசியல் எனக்கு தெரியாது ஆனாலும் கூட உலக நடப்பு கண்ணுக்கு முன்னாலே தெரிகிறது சகோதரர்களே இந்த உம்பால்கள் நம்முடைய அதிகாரிகள் எல்லாம் தவறு செய்கிறார்கள் யாரோ ஒருவர் எங்கோ படித்தது ஞாபகம் நீதி செத்து போய்விட்டதற்கு அடையாளமாகத்தான் வக்கீல்கள் எல்லாம் கருப்பு கோட்டு அணிந்திருக்கிறார்களாம் கருப்பு சட்டை செத்து போனால் அழிவு தானே இவர்கள் ஏன் கருப்பு அணிந்திருக்கிறார் என்று கேட்டதற்கு அவர் சொன்னாராம் நீதி செத்து போனதற்கு அடையாளமாக அணிந்திருக்கிறார் சோதர்களே இவைகளுக்கெல்லாம் தீர்வு வேண்டுமானால் ஒரே தீர்வுதான் மூமின்கள் தங்களுடைய நம்பிக்கையை சரியானதாக ஆக்கி அல்லாஹின் மீது தங்களுடைய நம்பிக்கையை சரியானதாக ஆக்கி தங்களுடைய அமல்களை அல்லாவுக்கு பொருத்தமானதாக ஆக்க வேண்டும் எங்கிருந்து ஆரம்பத்தில் இருந்தே அல்லது தவறிவிட்டிருந்தால் இப்பொழுதும் தௌவா செய்வது தௌவா செய்தால் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான் எனவே சகோதரர்களே இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு சாதாரண குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்பங்களிலே நிம்மதி இருக்கிறதா சந்தோஷம் இருக்கிறதா அமைதி இருக்கிறதா வாழ்க்கை சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறதா என்றால் சகோதரர்களே குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் சொல்லி தீர்வதாக இல்லை சாதாரண கணவன் மனைவி பிரச்சனை எடுத்துக்கொண்டாலே இது அதை அதை பேசினால் ரசித்து கேட்பவர்கள் இருக்கிறார்கள் என போய் ஒன்னும் சொல்ல முடியலையே அதை இந்தியாவில் பேசிக்கலாம் வீட்டுல போய் சொல்ல முடியாது இந்தியாவில் பேசிக்கலாம் சோதரர்களை சாதாரண சிறிய சிறிய விஷயத்துக்கு கூட நம்முடைய ஒரு நண்பர் இருந்தார் அவர் சொல்லுவார் நான் எப்ப காய்கறி வாங்கிட்டு வந்தாலும் வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க அவர் சொல்லுவார் காய்கறி வாங்கிட்டு வந்தா என்ன கம்மியா வாங்கியிருக்கிறீங்க மோசமா வாங்கியிருக்கிறீங்க இந்த காய் சரியில்லை அந்த காய் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பிறகு அளவு சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ இருந்தா ஒரு கிலோ இல்ல கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா எங்க தகப்பனார் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கு அளவு பால்லாம் பார்த்துட்டு சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க விலையும் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க கடைசியில விசாரிச்சா என்ன தெரியுதுன்னு சொன்னா இவர் போய் ஒரு கிலோ வாங்க சொன்னா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருவார் என்ன விலைக்கு வாங்கினாலும் அந்த விலையை சொல்லுவார் தகப்பனார் என்ன செய்யறாருன்னா ஒரு கிலோ வாங்கிட்டு வர சொன்னா ஒன்னே கால் கிலோ வாங்குவார் வீட்டுல வந்து ஒரு கிலோன்னு சொல்லுவார் நிறுத்து பார்த்தா ஒரு கிலோ விட சொல்லுவார் பரவாயில்ல நீ போய் இப்படி பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க பத்தி அவங்க அப்பா எட்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காரு வாங்கினது பத்துக்குன்னா எட்டுன்னு சொல்லணும் வீட்டிலே சோதர்களே இன்னொன்று ஞாபகத்துக்கு வந்து விட்டது இந்த ரொட்டி மேலிக்கிற ஒரு கட்டை இருக்கிறது ரொட்டி பரத்துகிற கட்டை உருளையாக இருக்கும் அந்த கட்டை ஒரு புருஷ மஞ்சாதி அப்பதான் கல்யாணம் ஆயிருச்சு மாப்பிள்ளையும் பொண்ணு உட்காந்து ரொட்டி இவர் பேரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார் ரொட்டி பரத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த பொண்ணு ரொட்டி சட்டியில போட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க பேச பேச ஏதோ ஒண்ணு கோபம் வந்துருச்சு ரெண்டு பேருக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு சண்டை வந்துருச்சு சண்டை வந்த உடனே இவர் அந்த ரொட்டி பேரிக்கிற அந்த கட்டை இருக்கு அதை இப்படி கையில தூக்கிட்டு சொன்னாரு இந்த பார் ஒண்ணு நான் சாகணும் இல்லாட்டா அந்த பொண்ணு பாருங்க நானே சாகணும் ஒண்ணு நான் சாகணும் இல்லாட்டா நானே சாகணும் சொல்ல வேண்டியது என்ன சொன்னது என்ற சகோதரர்களே இன்னைக்கு ஒரு சாதாரண உதாரணம் தான் ஆனால் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்னைய குடும்பத்தினுடைய நிலை இப்படி இருக்கிறது ஆனால் இது ஒன்றும் அதிசயம் இல்லை குடும்பத்திலே இதுவெல்லாம் வர வேண்டியதுதான் புகாரி ஷெரீஃபில் ஒரு விவாயத்து இருக்கிறது புகாரி ஷெரீஃப் மிஷ்காத்திலே இருக்கிறது புகாரியிலும் இருக்கும் ஒரு தடவை ரசூர்நாய் செல்லலா ஆசிரியர் வீட்டுக்கு வந்தார்கள் கணவன் மனைவி கடையில் பிரச்சனைகள் வருவது சகஜம்தான் ஆனால் அதை எப்படி தீர்த்துக் கொள்ள வேண்டும் அதை எப்படி மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு சொல்ல வருகிறேன் வீட்டுக்கு வந்தார்கள் அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தார்கள் ரசூல்லா பார்த்து விட்டு என்ன கேட்கும் கேட்கும்போது சொன்னார்கள் வாரசா கடுமையான தலைவலி அதனால என்னுடைய தலைக்கு வந்து விட்ட கஷ்டமே எனக்கு என்னுடைய தலைக்கு வந்து விட்ட நோவே வாரசா அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க வாரசா இவ்வளவு தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க வல்லாஹி லவுகான அல்லா மேல சத்தியமா அப்படி ஏதாவது நடந்துட்டா வான ஹையுன் நான் ஹயாத்தா இருக்கும் போதே அப்படி ஏதாவது நடந்துட்டால் அஸ்தகிரு லக்கீவாது நான் உனக்காக தொழுக வச்சு இஸ்தில்வா செய்து துவா செய்வேன்னு சொன்னாங்க அதாவது வார விஷான்னு சொன்ன உடனே ரசூல்லா என்ன சொன்னாங்க ஒரு சமயம் அப்படி தலைவலி அதிகமாயி ஒரு சமயம் இறந்துட்டா நான் ஹயாத்தா இருக்கும் போதே நடந்துட்டா நானே என்ன செய்வேன் உங்களுக்காக இஸ்திகார் லக்கி உங்களுக்காக இஸ்திகார் செய்வேன் பாது நான் துவா செய்வேன் அதில் உடனே கோபம் வந்துருச்சு வாசக்கிலையா எனக்கு மௌத்து இன்ன கல தொகைப்பு மௌத்தி நான் மௌத்தாகிறேங்கிறது தான் உங்களுக்கு இஷ்டம் போல இருக்கு யார் சொல்றது அதுல தாய்ஷா நான் மௌத்தாகிறத எதிர்பார்த்துக் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க லவுக்கான தாக்க அப்படி ஒரு சமயம் நான் மௌத்தாயிட்டால் நான் மௌத்தான அன்னைக்கு ராத்திரி என்ன அடக்கிட்டு ஒரு புதுசா கல்யாணம் பண்ணி பொஞ்சாதியோட ராத்திரி கழிக்கலாம்னு பாக்குறீங்களா யார் கேட்கறதுங்க அதுல தாய்ஷா அவங்க வயசு என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வயசு என்ன அவங்க அந்தஸ்து என்ன அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஈரோலகத்துடைய தலைவரை பார்த்து அதற்கு ஆயிஷா மனைவி கேட்கிறார்கள் ஓஹோ நான் மௌத்தா போகணுங்கறதா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு மௌத்தா ஆயிட்டா வேறொரு கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கலாம்னு அதான் அர்த்தம் இருக்கு வலில்த யோமிக்க யௌமிக்க சம்பி பிபாபி அஸ்வாஜி ஒரு பஞ்சாதியோட சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறீங்க அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்ப ரசூலுல்லாவுடைய அந்தஸ்துக்கு போய் இப்படி சொல்லலாமா ரசூலுல்லாஹி இப்படி பேசலாமா அல்லாஹ் குரான்ல சொன்ன சத்தமா பேசுனீங்கன்னா இல்ல உங்களுடைய அமல்கள் அழிஞ்சு போகும் அல்லாஹ் சொல்றான் நீ ரசூலுல்லா வருத்தப்படுற மாதிரி ரசூல்லா நினைக்காத ஒண்ணு நினைச்சதாக சொல்லலாமா சொன்னது யார் மனைவி ஆகையினாலே அடுத்த ரிவாயத்தில் வருது பத்தபசம ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டு சும்மா இருந்து விட்டார்கள் ஆஹா நான் ரசூலாச்சு நீ என்கிட்ட அப்படி பேசலாமா அப்படி கேட்க முடியாது கேட்க கூடாது மனைவி மனைவி சகோதரர்களே மனைவி மாணவர் அல்ல மனைவி நம்முடைய முறியது இல்லை மனைவி நம்மகிட்ட ஓதற மாணவரும் இல்ல முறியதும் இல்லை சொல்ல போனா நான் சொல்லுவேன் பார்ட்னரும் பார்ட்னர் இருந்தா கூட ஒரு கண்டிஷன் வைக்கலாம் இது அது இல்ல மனைவி தான் நான் நான் தான் மனைவி அப்படி ஆயிரும் ஆனாலும் என்ன செய்யணும் மனைவி எந்த அந்தஸ்தில் நடத்தணுமோ அந்த அந்தஸ்தில் நடத்தணும் அசான் தக்கரோ செயல் மனைவி இடத்தில் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அசான் தக்ரஹு ஷையன் வயஜால் அல்லாஹ் ஃபீ கைரன் கசீரா நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் அல்லாஹ் நிறைய கைரை வைத்திருக்கலாம் நீங்கள் வெறுக்கலாம் அல்லாஹ் நிறைய கைரை வைத்திருக்கிறான் ஆகையினால மனைவி என்று சொல்லும் உங்களுக்கு விரு என் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய ஒரு குணம் பிடிக்கல என்று சொன்னால் இன்னொரு குணம் உயர்ந்ததாக அந்த பெண்ணிடத்தில் இருக்கும் கடவுளப்படி நினைக்கிறோம் அதே நேரத்திலே பெண் என்பதையும் அவர் பெண்கள் என்பதையும் அவர்களுக்குரிய இடத்தில்தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய ஆண்மை ஸ்தானத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்பதையும் ஈமானுடைய நூலை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உலகத்திலே பெரிய பிரச்சனை மனைவி அடக்க முடியவில்லை என்பதுதான் மனைவியை அடக்க வேண்டிய அவசியமே இல்லை மனைவியை அனுசரித்து நடப்பது என்பதை ஈமானுடைய பிரகாசத்தை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் சொற்பொழிவு கேட்டுக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே உங்களுடைய பிரகாசம் இல்லையோ அவர்களுடைய குடும்பம் குடும்பமாக இருக்கா சோதர்களை உலகத்திலே நிறைய கேள்விப்படுகிறோம் நிக்காக முடித்ததற்கு பிறகு நிக்காக முடிப்பதற்கு முன்னாலே ஒரு பெண்ணை நிக்காக செய்ய போகிறோம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார் அப்படியே நினைச்சாலே உள்ளமெல்லாம் குருண்டு போகுது நினைச்சாலே உடம்பெல்லாம் வேர்க்குது அந்த பொண்ணு வரப்போகுது அந்த பொண்ணு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆனா கல்யாணம் பண்ணிட்டார் கல்யாணம் பண்ண பிறகு மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் அந்த முப்பது நாள் அறுபது நாள் என்ன சொல்றார் நீ இல்லாம நான் இல்லை ஆரம்பத்தில் சொல்றார் நீ இல்லாம நான் இல்லை உன்னை பார்க்காம இருக்க முடியாது நீ இல்லாம நான் இல்லை கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் ஆயிருச்சு இப்ப என்ன சொன்னார் நீ இங்க இருந்தா நான் இல்லை முதல் சொன்னார் நீ இல்லாம நான் இல்லை இப்ப சொன்னார் நீ இருந்தா நான் இல்லை முகத்துல முழிக்காத சோழ இதுவெல்லாம் ஈமான் இல்லாதவர்கள் பேசுகிற பேச்சு நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை இன்னும் நம்முடைய குடும்பங்களிலே இது நடக்கிறது என்று சொன்னால் நான் சொல்ல வருகிற ஒரே விஷயம் இதுதான் பிரச்சனைக்கு தீர்வு இதுதான் நூறை ஈமான் ஈமானுடைய நூறு நாம் நினைக்கிறோம் ஏதா இதுவெல்லாம் ஒரு உதா சகஜம் என்று நினைக்கிறோம் வீடும் குடும்பமும் மனைவியும் மக்களும் தாய்மார்களை கேளுங்கள் இதே போல கணவர்களோடு எப்படி நடப்பது சுருக்கமாக சொல்லுகிறேன் நான் முடிக்க வேண்டிய நேரமும் வந்திருக்கும் பதினோரு மணிக்கு முடித்து விடுவேன் முடிக்கிற நேரம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷம் சரி மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை தாய்மார்களே சோதரிகளை கேளுங்கள் கடைசியாக ஒரு விஷயம் ஞாபகம் வையுங்கள் உலகத்தில் மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை ஐந்து பேர்கள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை சில பேருக்கு கோபமே வராது சில பேருக்கு கோபம் தான் வரும் என்ன செய்யலாம் சில பேருக்கு கோபமே வராது சில பேருக்கு அதான் வரும் சரி கோபமே வராத ஆளுக்கு என்னைக்காவது கோபம் வந்தா சாது மிரண்டால் காடு கொள்ளாது சட்டை இருக்கிற இடம் தெரியாது வேட்டி ஏற்றி இருக்கிற இடம் தெரியாது கோபம் வந்துட்டா அப்படி சில பேர் சில பேருக்கு கோபம் எப்படி வரும் சும்மா அப்படி ஒரு ஒரு நிமிஷத்தே கோபம் வரும் வந்த உடனே கோபம் போயிடும் மணிக்கணக்கா நீடிக்காது அவருக்கு கோபமே வராது வந்தா போகாது இவருக்கு வந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் இவரை என்ன பண்றது தாய்மார்களே உங்களுடைய கணவர் அப்படியாவும் இருக்கலாம் இப்படியாவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவர் கணவர் ஜன்ன துக்கி அவன் நாருக்கு உங்களுடைய சொர்க்கம் அதுதான் அல்லது உங்களுடைய நரகம் அதுதான் இன்னொரு ஹதீசில வருகிறது ஒரு கணவர் கோபித்துக் கொண்டு இரவு படுத்திருப்பாரையானால் அந்த மனைவி லவ் பாத்தத் இம்ராத்துன் ஒரு மனைவி இரவு தனித்து படுத்திருக்கிறார் அவருடைய கணவர் கோபமாக இருக்கிற நிலையிலே கணவரை கோபப்படுத்திவிட்டு கணவர் மனைவிக்கு பக்கத்திலே வராமல் கோபமாக இருக்கிறார் அப்படி அந்த இரவு கழியுமானால் தாய்மார்களே சோதரிகளே கணவர் என்பது சாதாரணம் அல்ல அப்படி இரவு கழியுமானால் லானத்தல் மலாய்கத்து மலக்கள் லானத்து செய்கிறார்கள் காலை வரை தாய்மார்களே இவர் என்ன இவர் பணம் போகட்டும் இவர் கோச்சுக்கிட்டா கோச்சுக்கிட்டோம் இவர் கோவிச்சுதான் எனக்கு ஆகுதா இவர் கோவிச்சுதான் எனக்கு ஆகுதா அதுலயும் கொஞ்சம் வசதியான இடத்து பெண்களா இருந்தா கொஞ்சம் வசதியான இடத்துல இருந்து கட்டிட்டு வந்திருந்தா இனி அவங்க பணம் காசெல்லாம் கொண்டு வந்திருந்தா இந்த காலத்துல நிறைய பேர் கொண்டு வர்றாங்க ஸ்கூட்டரும் அவங்க தான் கொண்டு வர்றாங்க கட்டளை அவங்க தான் கொண்டு வர்றாங்க பீரோ அவங்க தான் கொண்டு வர்றாங்க மேற்கொண்டு பணம் அவங்க தான் கொண்டு வர்றாங்க கார் கூட கொண்டு வர்றாங்க பிறகு ஜாமத்துல சண்டை வந்தா கட்டளை என்னோடது இறங்குங்கன்னு சொல்ல போறாங்க என்ன செய்யறது அதுதான் அன்னைக்கே ரோஷத்தை கொடுத்ததாக ஒப்புக்கொண்டேன் தமிழ்த்து நான் ஒப்புக்கொண்டேன் என்ன என்னோட ரோஷம் மானம் சூடு சொரண அத்தனையும் அந்த பொம்பளைக்காக கொடுத்துட்டேன் இல்லைன்னா வரதட்சணை வாங்குறதுக்கு என்ன அர்த்தம் கைக்கூலி வாங்குறதுக்கு என்ன அர்த்தம் ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள் காரணம் என்ன ஆண்கள் பெண்களுக்கு செலவு செய்கிறார் என்ற காரணத்தினாலும் மேலும் அல்லாஹத்தால் ஆண்களுக்கு தனி சிறப்பும் செங்கல் தந்திருக்கிறான் என்ன காரணத்தினாலும் ஆண்கள் தான் பெண்களுக்கு செலவு செய்யணும் பெண்களை கொண்டு வந்து ஆண்களுக்கு கொடுக்கணும் இது என்ன நியாயம் இது உங்களுடைய ஆண்மையை அவிழ்த்தவர்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் என்ற அர்த்தம் பெண்ணிடத்திலிருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் தாய்மார்களே பெண்கள் பெண்களாக அடக்க ஒடுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் கணவர் எப்படி இருந்தாலும் சரி எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது ஆனால் எப்பொழுது திருமணம் ஆகிவிட்டதோ அவர் கணவராக வந்து விட்டாரோ அவரை அனுசரித்து நடப்பது உங்களுடைய கடமை நீங்க நினைத்தால் அவரை என்னவோ ஆக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் பெண்களுடைய சுபாவம் என்ன இருக்கிறது ஹதீசிலே வந்திருக்கிறது இதா ராத்மின்க செயல் காலமெல்லாம் இந்த கணவர் அந்த மனைவிக்கு நல்லதையே செய்து நல்லதையே கொடுத்து நன்றாகவே நடந்திருக்கிறார் ஒரு காரியம் கூட ஒரு காரியம் கூட மோசமா செய்யல இப்படியே செஞ்சு வந்து ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னால ஒரே ஒரு காரியம் அந்த மனைவிக்கு பிடிக்காத காரியத்தை செய்துட்டால் மாராய் துகைரம் மின்க கத் அந்த பெண் சொல்லுவாளாம் உன்னோட உன்னோட குடும்ப நேரத்தி ஒரு நாள் கூட ஒரு நல்லது கூட பார்த்ததில்லை பத்து வருஷமா அவருடைய முகம் கோலாமல் நடந்த இவர் ஒரு நாள் ஒன்று செய்து விட்டால் அவ என்ன சொல்றாளா ஹதீஸ்ல வந்திருக்கு நான் சொல்லல தாய்மார்களே அதிராமட்டணத்து தாய்மார்கள் என் மீது கோவிக்க கூடாது புகாரி செய்யக்கூடிய ரிவாயத்தது ஒருபோதும் உங்களிடத்திலிருந்து ஒரு நல்லதை கூட நான் கண்டதில்லை என்று சொல்லிவிடுவார்களாம் அப்படி சொல்லக்கூடாது தாய்மார்களே அந்த சொல்லக்கூடாது என்பதற்குத்தான் சூழ்நிலையை சொல்லி இருக்கிறார்கள் எனவே கணவரை அனுசரித்து நடப்பது பெண்களுடைய கடமை மனைவிகளை அனுசரித்து நடப்பது ஆண்களுடைய கடமை இந்த இரண்டு அனுசரிக்குதல் என்ற வார்த்தை இருக்கிறது உலகத்தில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தர்ஜுமா நான் செய்யவில்லை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அல்ல இது ஈமானுடைய நூரை கொண்டு புரிகிற அனுசரிக்குதல் அது ஈமானுடைய நூறாலை விளங்கும் தாய்வார் அந்த ஈமானுடைய நூரை கொண்டு விளங்குகிற விஷயம் இதே போல தாய் தந்தையுடைய விஷயத்தையும் ஒரு ஹரிசே அவர்கள் ரசூலுல்லாவிடத்திலே கேட்டார்கள் ஒரு சாதி கேட்டார்கள் மல ஹக்குபி சகாபதி நான் நல்ல விதமாக நடந்து கொள்வதற்கு யார் பொருத்தமானவர்கள் நான் நன்றாக நடப்பது யார் இடத்தில் நடக்க வேண்டும் அதற்கு மிக உரித்தவர்கள் யார் ரசூலுல்லா சொன்னார்கள் உம்முக்கு உன்னுடைய தாய் அவர் அந்த சஹாபி கேட்டார்கள் சும்மமன் அதற்கு அடுத்து யார் தாயாரிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்து சொன்னார்கள் சூருல்லாய் சல்லாசா உம்முக்கு உன்னுடைய தாய் அந்த சாபி கேட்டார்கள் அதற்கடுத்து சுமமன் சூருல்லா உம்முக்கு உன்னுடைய தாய் நாலாவது தடவை கேட்ட போதுதான் சொன்னார்கள் அபூக்க உன்னுடைய தகப்பான தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு பெரியது அவர்கள் என்ன வயதா இருந்தாலும் சரி குரானில் எல்லாம் சொல்லுகிறானே இம்மா எவ்வளவு இந்த கல்கிபிரா அதுகுமா கிலாகுமா பலாத்த குல்லகுமா உப்பின் பலாத்த நகருகுமா وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل وقل رب ارحمهما كما ربياني صغيرا தாய் தந்தையோடு எப்படி நடக்க வேண்டும் வி- விலாவரியாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் அதுவும் இம்மா எவ்வளவு இந்த கல் கிபரு அகதுகுமா உக்கிலாகுமா வயது முதிர்ந்த பெரியவர்கள் தாய் தந்தை இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ வயது முடிந்த காலத்தில் அவர்களோடு மிக அனுசரித்து நடக்க வேண்டும் தாய் தந்தை மரியாதை செய்ய வேண்டும் கணவரும் மனைவி மரியாதை செய்ய வேண்டும் இதே போல மக்கள் தாய் தந்தைகளுக்கு மரியாதை செய்ய வேண்டும் மக்கள் தாய் தந்தை இடத்திலே மக்களுக்கும் தாய் தந்தையுடைய விஷயத்திலே பிடித்தான் சொன்னார்கள் மகளுக்கு மகளுக்கும் சொன்னார்கள் உன்னுடைய தாயினுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது என்று உன்னுடைய தகப்பனாருடைய அன்பிலே தான் அல்லாஹனுடைய அன்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் ரிதல் ரப்பி ஃபி ரிதல் வாலிதி அல்லாஹனுடைய அன்பு தந்தையுடைய அன்பிலே இருக்கிறது என்று சொன்னார்கள் தந்தையை கோபப்படுத்தி விட்ட ஒரு மகன் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தவே முடியாது தன் தாயை கோபப்படுத்தி விட்ட ஒரு மகன் அல்லாவை சந்தோஷப்படுத்தவே முடியாது எனவே தாய் தந்தை பிரச்சனையாகட்டும் கணவன் மனைவி பிரச்சனையாகட்டும் குடும்ப பிரச்சனையாகட்டும் அரசியல் ரீதியிலே உள்ள பிரச்சனையாகட்டும் வியாதி ரீதியிலே உள்ள பிரச்சனைகளாகட்டும் இரு உலகத்திலே பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டால் சொல்லி தீராது சகோதரர்களே சொல்லிக்கொண்டே இருக்கவே மனிதர்களுக்கு காலையிலிருந்து மாலை வரை பேப்பரை படியுங்கள் நியூஸ் கேளுங்கள் செய்திகளை பாருங்கள் ஒரே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை ரோடிலே செல்கிற மனிதர்கள் சில சமயம் தாங்களாக புலம்பிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் ரோட்ல போய்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன் அவனா பேசிட்டு போய்கிட்டு இருக்கிறான் என்னன்னு தெரியாது அவ்வளவு பிரச்சனை ஒருத்தருடைய பிரச்சனை சொல்ல ஆரம்பிச்சா நான் போய் ஒருத்தர் சொன்னேன்னு வச்சுங்க இன்னைக்கு நான் ராத்திரி படுத்துங்களா தூக்கம் வரலீங்களா அப்படியே ஆரம்பிச்சா அவர் என்ன செய்வார் தெரியுங்களா போன வாரம் எனக்கும் கூட போன வாரம் எனக்கும் கூட தூக்கம் வரலேன்னு ஆரம்பிச்சா அவர் சொல்ல ஆரம்பிச்சா எனக்கு முதல்ல தூக்கம் தான் பிடிக்காம இருந்துச்சு வராம இருந்துச்சு தூக்கம் பிடிக்காம இப்ப பைத்தியம் பிடிச்சிடும் அவர் பிரச்சனை கேட்டான் அவ்வளவு பிரச்சனை சோதர்களே அவ்வளவு பிரச்சனை உலகத்திலே பைத்தியம் தான் பிடித்து விட்டது நினைக்க வேண்டியது இருக்கிறது ஒருவர் பைத்தியர் ஆஸ்பத்திரிக்கு போனா அப்பதான் அவர் முதலமைச்சர் ஆயிருந்தார் பைத்தியர் ஆஸ்பத்திரியை சுத்தி பார்க்க போனார் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தா தானே பெருமை அது கௌரவம் போனார் நேரில் விசாரணை போனார் போயிட்டு டாக்டர் கேட்டார் இங்க யாருக்காவது குணமாயிருக்கான்னு கேட்டார் அதனால இந்த ஆளுக்கு பூரா குணமாயிருச்சு டிஸ்சார்ஜ் ஆக போறாரு அவர் அனுப்ப போறோம் அப்ப அவர் போய் அவரை சந்திச்சார் நீ யாரு என்ன எல்லாம் கேட்டார் கேட்டுட்டு கடைசியை கேட்டார் நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டார் அவன் பைத்தியாராம் பைத்தியம் தெரிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறான் அவன் எவ்வளவு நேரம் பைத்தியக்காரனா இருந்தான் இப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு வீட்டுக்கு போறான் இவர் கேட்டார் எல்லாம் அவனை பத்தி சார் எல்லாம் சரியா சொன்னா கரெக்டா எல்லாம் சொல்லிட்டு இவர் கேட்டார் நான் யாருன்னு தெரியுமான்னு தெரியாதுன்னு சொன்னான் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு இப்பதான பைத்தியம் தெரிஞ்சிருக்கு இவர் முதலமைச்சர் அவனுக்கு என்ன தெரியும் நான் யாரும் தெரியாதுன்னு சொன்னார் அப்ப இவர் சொன்னாரா நான் தான் முதலமைச்சர் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொன்னார் பரவாயில்ல அட்மிட் ஆயிடுங்க உங்களுக்கு சரியாயிரும் நானும் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப எனக்கு சரியாயிருச்சு நீங்களும் அட்மிட் ஆயிட்டா சரியாயிரும் சோதரே ஏராளமானவர்களை கொண்டு வந்து மசீதில அட்மிட் செய்ய வேண்டியது இருக்கிறது ஈமானிலே அட்மிட் செய்ய வேண்டியது இருக்கிறது இஸ்லாமுடைய ஆமால்களே அட்மிட் செய்ய வேண்டியது இருக்கிறது நான் விளையாட்டுக்கு செல்லவில்லை சோதர்களே இந்த உதாரணம் விளையாட்டுக்கு செல்லவில்லை இந்த உலகத்துடைய பைத்தியம் பிடித்து போய் ஒவ்வொருவரும் தன்னை முதலமைச்சராகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பேரில் வேண்ட வித்தியாசம் இருக்கலாம் தவிர ஒவ்வொருவரும் தங்களுடைய நினைப்பிலே தங்களையே ரப்பாகவும் தங்களையே அல்லாவாகவும் தங்களையே பராமரிக்கிறவர்களாகவும் தாங்களே சம்பாதிக்கிறவர்களாகவும் தாங்களே செய்கிறவர்களாகவும் எல்லாமே நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் இல்லை அல்லாஹ் செய்கிறான் கடைசியில ஒன்றே ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறதா சொல்லிவிட்டு முடிக்கிறேன் இவர் யார் தெரியுமா மேலே எழுதி இவர் யார் தெரியுமா இவர் இந்த உலகத்திலே வாழுகிற காலத்திலே காற்றை கூட அடக்கிக் கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர் இந்த கபரிலே அடங்கி இருக்கிறார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர் எப்படிப்பட்ட சக்தி காற்றை கூட அடக்கிக் கொண்டிருந்தார் இவன் படிச்சுட்டு இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் அட இப்படிப்பட்ட ஆளு உலகத்தில் இருந்திருக்கிறாங்க காத்து கூட அவர் சொல்படி கேட்டு நடந்திருக்கு அடுத்து போலாம் ஒரு பத்து பதினஞ்சு எட்டு வச்சு போயிருப்பான் இன்னொரு கல்லு கபரில் இருந்துச்சு அந்த கல்லில் எழுதியிருந்துச்சு முன்னாலே உள்ள கபரிலே அந்த கல்லில எழுதப்பட்டதை வாசித்ததை நம்பாதீர்கள் முதல் கல்லில் எழுதப்பட்டதை நம்பாதீர்கள் அவன் ஒரு கொல்லன் துருத்தி அடித்துக் கொண்டிருந்தான் கொள்ளம் துருத்தி அடிச்சா அதை காத்து வரும் அடுத்த அழுத்தினா காத்து வெளியே போகும் எழுத்த உள்ள வரும் அவன் கொல்லன் துருத்தி அழைத்துக் கொண்டிருந்தான் அதைத்தான் அப்படி எழுதியிருக்கிறான் அவன் மகா பெரிய வல்லவன் அல்ல அவன் ஒரு கொல்லன் அவன் தன்னை வல்லவன் என்று காண்பித்திருக்கிறான் நம்பாதீர்கள் இந்த கபடில் எழுதியிருச்சு அவனை விட நான் வலிமை உள்ளவன் என்ற அர்த்தத்திலே அது எழுதியிருந்தது அவன் சொன்னானா அட உலகத்துல ஹயாத்தா இருக்கிறவங்க தான் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா இங்க கபரிஸ்தான்ல மையத்தும் சண்டை போட்டுக்குது நான் தான் பெருசுன்னு சொல்லுவேன் இன்றைய உலகம் இது சகோதரர்களே உயிரோடு இருக்கிறவரை இல்லை இறந்தவர்கள் கூட நான் தான் பெரியவன் என்று சொல்லுகிறவர்கள் வாழ்கிற இந்த உலகத்திலே நான் எல்லாருடைய அடிமை முகமது சல்லல்லாஹு உம்மத்தி இந்த உலகத்திலே அடிமைத்தனத்தோடு வாழ்ந்து கூணு ஐபாதல்லாஹி இஹ்வானா இந்த உலகத்திலே சகோதரத்துவம் வர வேண்டுமானால் நீங்கள் அல்லாஹுடைய அடிமைகளாக ஆகுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி சொன்னார்கள் எனவே சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழுவதுதான் உலகத்துடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கு காரணமாக ஆகும் உலகத்திலே அல்லாஹ்வுடைய சொல்படி வாழ்வதுதான் மனித தனி மனித ரீதியாகவும் சரி கூட்டு மனித வாழ்க்கையிலும் சரி வியாபார வாழ்க்கையிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி அகில உலகத்திற்கும் ஒரு மருந்துதான் ஒரே மருந்துதான் ஒரு மருந்துதான் ஒரே மருந்துதான் ஈவான் தான் இதை தவிர வேறு ஒரு இல்லை என்பதை நான் உங்களிடத்திலே பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு சகோதரர்களே ஏதோ கேட்டோம் சென்றோம் என்று இல்லாமல் இதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை காலையிலிருந்து மாலை வரை மாலையிலிருந்து காலை வரை தாய்மார்களே யார் யாருடைய காதிலே என்னுடைய பேச்சு விழுகிறதோ எனக்கும் அமைச்சையை தோக்கி கிடைக்க வேண்டும் யார் யாருடைய காதிலே விழுகிறதோ அவர்களுக்கு அமைச்சையை தோக்கி கிடைக்க வேண்டும் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா உறுப்புகளையும் உறுப்புக்களுடைய செயல்களையும் காலையிலிருந்து மாலை வரை மாலையிலிருந்து காலை வரை என்னென்ன செய்கிறோமோ தாய்மார்களை வீட்டுக்குள்ளே நடக்கிற காரியமாக இருந்தாலும் சரி ஆண்களே வெளியே நடக்கிற காரியமாக இருந்தாலும் சரி மாணவர்களிடையே நடக்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி அல்லாஹிற்கு பொருத்தமாக ரசூலுக்கு பொருத்தமாக நடக்க வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள் அப்படி நடப்பதற்கும் அல்லாஹ் இடத்தில் தோஃபிக்க கேளுங்கள் யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமானவர்களாக எங்களை இந்த உலகத்திலே வாழவை எதுவரை நீ வாழ வைக்கிறாயோ எங்களை ஈமானுடைய நூலிலே வாழவை இஸ்லாமுடைய அமால்களின் மீது வாழவை எப்பொழுது எங்களை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறாரோ எங்களுடைய மௌத்தை உலகத்துடைய எல்லா பிரச்சனைகளை விட்டு தீர்க்கக்கூடிய ராகத்து தரக்கூடியதாக எங்களை ஆக்கி கேள்வி கணக்கு இல்லாமல் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர் என்று துவா செய்வோமாக என்று நான் உங்களிடத்தை பரிவன்போடு இதை அமல்படுத்த இதை அமலிலே கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் என்று எல்லோரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டு இந்த பைத்துல் மால் சார்பாக நடக்கக்கூடிய இந்த திருக்குறான் மாநாடு குரானுடைய சட்டங்களை விளங்கி நடப்பதற்கு வழிகோலியாக இது செயல்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் இதற்கல்லாகத்தாலா நாரொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சௌசி தந்து கொண்டே இருக்க வேண்டும் அவனுடைய கைபுடைய மறைவான இடத்திலிருந்து எல்லா வகையான உதவியும் இந்த பைத்துல் மாலுக்கும் நமக்கு நமக்கும் இந்த உலகத்திலே வாழ்கிற வருகிற மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கிய இந்த நல்லவர்களுக்கு மேலும் துவா செய்து கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன் வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹ் ربنا لك الحمد ولك الشكر اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين اللهم يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث برحمتك نستغيث برحمتك نستغيث اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها مولاها اللهم اجعل حبك أحب الأشياء إلينا وجعل خشيتك أخوف الأشياء عندنا وقت عنا حاجات الدنيا بالشوق إلى لقائك وإذا أقررت عين أهل الدنيا من دنياهم فأقرر عيننا من عبادتك யாழ்லா எங்கள் எல்லோருடைய குற்றமுறைகளை மன்னித்தருள்வாயாக யாழ்லா எங்களுடைய பிழைகளை பொறுத்தருவாயாக யாழ்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் யாழ்லா பிழைகளைத்தான் செய்திருக்கிறோம் யாழ்லா நாங்கள் நன்மைகளை செய்தாலும் அது பிழைகளாகவே மாறிவிட்டிருக்கின்றன கிருவில்ல ரஹமானே உன்னுடைய கிருவியை கொண்டு யாழ்லா எங்களுடைய பிழை பிழைகளை நீ பொறுத்தருவாயாக யாழ்லா வரக்கூடிய காலங்களிலே எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் உனக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைப்பாயாக உனக்கு பொருத்தமில்லாத எல்லா காரியங்களை விட்டு எல்லா செயல்களை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக யாழ்லா இந்த ஊருக்கு விசேஷமாக ரமத் செய்வாயாக இந்த ஊர் மக்களை ரமத்துடையவர்களாக ஆக்கி வைப்பாயாக யாழ்லா இங்கே இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருடைய அமால்களையும் சாலிஹானதாக ஆக்கி வைப்பாயாக அல்லா இந்த குடும்பங்களை முன்மாதிரியான குடும்பங்களாக ஆக்கி வைப்பாயாக இமானுடைய நூறிலே நிரம்பிய குடும்பங்களாக ஆக்கி வைப்பாயாக இஸ்லாமுடைய ஆமால சாலிஹாவை கொண்டு நிரம்பிய குடும்பங்களாக ஆக்கி வைப்பாயாக யாழ்லா இங்கே இருக்கிற ஆண்களையும் விசேஷமாக கபூல் செய்வாயாக பெண்களையும் கபூல் செய்வாயாக பெரியவர்களையும் கபூல் செய்வாயாக சிறியவர்களையும் கபூல் செய்வாயாக யாழ்லா இந்த நடந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியை யாழ்லா உன்னுடைய பொருத்தத்துக்காக செய்யப்பட்டதாகவே கபூல் செய்வாயாக யாழ்லா இதிலே குறைகள் இருக்குமானால் நிச்சயமாக குறைகள் இருக்கிறது ரஹ்மானே யாழ்லா பேச்ச பேசப்பட்ட பேச்சுகளிலும் சரி யாழ்லா கேட்ட விதத்திலேயும் சரி யாழ்லா நடந்து கொண்ட காரியங்களிலும் யாழ்லா குறைகளை நீ நிவர்த்தி செய்வாயாக யாழ்லா நீ கியாமத்துடைய நாளையிலே சில பாவிகளுடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் எவ்வளவு பாவங்கள் இருக்கிறதோ அந்த பாவங்களை நன்மைகளாக மாற்றி விடுகிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லுபேர் ரஹ்மானே அந்த பாதை பார்த்து என்னுடைய பாவங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது என்று அடியான் சொல்லுவான் என்று சூருல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் யாழ்லா அதுபோல எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி விடுவாயாக எங்களுடைய குற்றங்களை நிறைவானதாக ஆக்கி நிறை நிறைவானதாக ஆக்கி விடுவாயாக யாழ்லா நிறைவுடைய காரியங்களாக ஆக்கி விடுவாயாக யாழ்லா அந்த குற்றங்களை நீ மன்னிப்பது அல்லாமல் எத்தனை குற்றங்கள் செய்தோமோ அதற்கு பகரமாக அத்தனை நன்மைகளை தந்து விடுவாயாக யாழ்லா நீ அப்படி தந்துவிட்டால் எங்களை விட பெரிய பாக்கியசாலிகள் இருக்க முடியாது யாழ்லா எங்களுடைய ஒவ்வொரு செயலையும் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் எங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் யாழ்லா இந்த உலகத்திலே யாரை வேண்டுமானாலும் நாங்கள் ஏமாற்ற முடியும் ஆனால் கிருபியில் ரஹ்மானே உன்னை ஏமாற்றி விட்டதாக நாங்கள் நினைத்துக் கொள்ளலாமே தவிர நீ எப்பொழுதுமே ஏமாறுவதில்லை உன்னை ஏமாற்றியவர்கள் யாரும் இல்லை கிருபியில் ரஹ்மானே நீ எல்லாவற்றையும் பார்க்கிறவனாக இருக்கிறாய் நீ அலீமாக இருக்கிறாய் நீ ஹபீராக இருக்கிறாய் நீ சமியாக இருக்கிறாய் நீ பசியாக இருக்கிறாய் யாழ்லா எங்களுடைய எல்லா காரியங்களை மட்டுமல்ல எங்களுடைய கல்விகளிலே ஏற்படுகிற உணர்வுகளை கூட நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் யாழ்லா எங்களுடைய கண்களாலே நாங்கள் ஏதாவது ஏதாவது செய்தால் யாரெல்லாம் அந்த கண்குடைய அசைவு வெளி உலகத்துக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் ரஹ்மானே நீ அவைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் எங்களை மன்னித்து விடுவாயாக எங்களுடைய பாவங்களின் காரணமாக நீ பிடித்து வைத்திருக்கிற மழையை யாழ்லா அந்த பாவங்களை மன்னித்து அதை பெய்ய வைப்பாயாக யாழ்லா எங்கெங்கே தண்ணீர் தேவை இருக்கிறதோ யாழ்லா அங்கெல்லாம் உன்னுடைய கிருவை கொண்டு மழை பெய்ய வைப்பாயாக யாழ்லா நாங்கள் பாவிகள் என்பதை உன்னிடத்தில் ஒப்புக்கொள்ளுகிறோம் யாழ்லா எங்களுடைய காரியங்கள் உனக்கு முரணானவை என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம் யாழ்லா நாங்கள் நன்மை செய்ய நினைத்தாலும் கூட எங்களுடைய நஷ்ட இப்லிஸும் எங்களுடைய சைதானும் எங்களை பாவத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகின்றன ஆனாலும் நீ மிகப்பெரிய கிருபி உள்ளவனாக இருக்கிறாய் யாரெல்லாம் உன்னுடைய கையாலே படைக்கப்பட்டவர்கள் நாங்கள் உன்னுடைய கையாலே உருவம் கொடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் உன்னுடைய கையாலே வடிவமைக்கப்பட்டவர்கள் நாங்கள் உன்னுடைய கையாலே இன்சானாக பிறந்திருக்கிறோம் யாரெல்லாம் உன்னுடைய குதிரத்தாலே இன்சானாக பிறந்திருக்கிறோம் யாரெல்லாம் நாங்கள் கஷ்டப்படுவதை நீ சகித்துக் கொண்டிருக்க மாட்டாய் ஒரு மக மக்கள் கஷ்டப்படுவதை தாய் பார்த்து சகிப்பதில்லை அடியார்கள் கஷ்டப்படுவதை யாரெல்லாம் நீ பார்த்து சகிப்பதில்லை ஆனாலும் எங்களை நீ சோதிக்கிறாய் யாரெல்லாம் எங்களால் அல்லாஹே தாங்க முடியாத சோதனைகள் விட்டு எங்களை பாதுகாப்பாயாக எங்களுக்கு ரகமத்தான மழையை நீ பெய்ய வைப்பாயாக யாழ்லா நீ நினைத்தால் இந்த நிமிடத்திலேயும் மழை பெய்யலாம் யாழ்லா நினைத்தால் இந்த வருடம் முழுவதும் மழை பெய்யாமல் இருக்கலாம் ரஹமான யாருடைய கையிலும் எந்த சக்தியும் நீ கொடுத்து விடவில்லை யாழ்லா கண் இமைப்பது கூட உன்னுடைய சக்தியை கொண்டுதான் கால் நடப்பதும் உன்னுடைய சக்தியை கொண்டுதான் மூச்சு சுவாசம் ஏற்படுவதும் உன்னுடைய சக்தியை கொண்டுதான் யாழ்லா நீ நிறுத்திவிட்டால் அதை இயங்க வைக்கிறவர்கள் யாரும் இல்லை நீ இயக்க வைத்தால் அதை நிறுக்கிறவர்கள் யாரும் நிறுத்தி விடுகிறவர்கள் யாரும் இல்லை நீ கொடுத்தால் தடுப்பவர்கள் யாரும் இல்லை நீ தடு தடுத்தால் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை நீ எடுத்தால் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை நீ கொடுத்தால் தடுத்து எடுப்பவர்கள் யாரும் இல்லை ரஹமானே இந்த மிஸ்கீன்களின் மீது இறக்கப்படுவாயாக ரஹமானே இந்த மிஸ்கீன்களின் மீது இறக்கப்படுவாயாக யாரெல்லாம் நாங்கள் உண்மையிலே மிஸ்கீன்களின் மீது எங்களுடைய கல்புக்கு உணர செய்வாயாக யாரெல்லாம் எங்களிலே இருக்கக்கூடிய நான் என்ற பெருமையை எங்களை விட்டு எடுத்து விடுவாயாக யாரெல்லாம் எங்களில் இருக்கிற பெருமையை எங்களை விட்டு எடுத்து விடுவாயாக யாரெல்லாம் யார் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் எங்களுடைய கல்புகளிலே எங்களை பற்றி நாங்கள் எவ்வளவு பெருமையாக நினைத்திருக்கிறோம் உன்னுடைய அடிமை என்பதை நாங்கள் மறந்துவிட்டு நாங்கள் தான் செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே யாரெல்லாம் அது பிரவுனுடைய சுபாவம் என்பதை எங்களுக்கு விளங்க செய்வாயாக அது கருவனுடைய சுபாவம் என்பதை எங்களுக்கு விளங்க செய்வாயாக அது உமையத்துக்கு ஹலப்புடைய சுபாவம் என்பதை எங்களுக்கு விளங்க செய்வாயாக யாரெல்லாம் அபு ஜஹல் அபுல் அபுடைய குணம் என்பதை எங்களுக்கு விளங்க செய்வாயாக அந்த கெட்ட குணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக இருபுல்ல ரஹ்மானே நான் இந்த பெருமையை எங்களுடைய கல்வி விட்டு எடுத்து விடுவாயாக அதற்கு பிறகு யாழ்லா உன்னுடைய அடிமைகளாக இந்த உலகத்திலே நாங்கள் அமல் செய்து தருவாயாக ஈமானுடைய நூறையும் யாழ்லா தொழுகையினுடைய பிரகாசத்தையும் யார் யாழ்லா எல்லா வகையான நல்ல காரியங்களுடைய ஒளியையும் எங்களுக்கு தந்தருவாயாக யாழ்லா யாழ்லா எங்கெங்கே மழை தேவை இருக்கிறதோ எங்கெங்கே தண்ணீர் தேவை இருக்கிறதோ இருவில் ரஹ்மானியை கொடுத்து விடுவாயாக நீ அழித்து விடுவாயாக நீ கொடுத்தால் யாழ்லா அப்பொழுதுதான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உன்னுடைய டோபிக் இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணீரை கூட எங்களால் உண்டாக்க முடியாது எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது இருவில் ரஹ்மானே இந்த இடத்தை வெகு விரைவில் தண்ணீரால் நிரப்புவாயாக யாழ்லா அதே போல இந்த ஊரை உன்னுடைய ரஹமத்துடைய மழையை கொண்டு நிரப்புவாயாக யாழ்லா ஈமானுடைய பிரகாசித்துக் கொண்டு நிரப்புவாயாக இங்கே இருக்கிற மக்களை இங்கே கூடியிருக்கிற மக்களை விசேஷமாக நீ கபூல் செய்து கொள்வாயாக இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்த ஒவ்வொருவரையும் யாரெல்லாம் அவர்களுடைய உடலாலே பொருளாலே அவர்களுடைய துவாவாலே செயலாலே என்னென்ன உதவிகள் செய்திருக்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்வாயாக அவர்களுடைய வியாபாரத்திலே தொழிலிலே அவர்களுடைய தொழில் உத்தியோகங்களிலே யாரெல்லாம் எல்லா விதமான கைது பறக்கத்தும் செய்வாயாக யாரெல்லாம் அவர்களுடைய குடும்பங்களை எல்லா வகையான எல்லா வகையான கஷ்டங்களை விட்டு பாதுகாப்பாயாக யாரெல்லாம் வியாபாரத்திலே ரகச் செய்வாயாக பறக்கச் செய்வாயாக யாரெல்லாம் எந்த வீடுகளிலே ஆண் பெண்கள் ஜோடிகள் இருக்கிற இருக்கிறார்களோ யாழ்லா அவர்களுக்கு சாலையான ஜோடிகளை தந்தருவாயாக அவர்கள் சரியான குழந்தைகளை உற்பத்தி செய்தாயாக யாருலா இந்த மஜ்லிஸை உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மஜ்லிஸாக ஆக்கி வைப்பாயாக உன்னுடைய ரஹமத்துக்குரிய மஜ்லிஸாக ஆக்கி வைப்பாயாக யாருலா உன்னுடைய உன்னிடத்தில் கேட்கப்பட்ட துவாவை யாருலா இந்த ஏந்தப்பட்ட கைகளை வெறுங்கையாக ஆக்கி விடாதே துவாவை ஒப்புக்கொள்ளப்படாதாக ஆக்கி விடுவாதே யாருலா இந்த மஜ்லிஸில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விசேஷமாக கபூல் செய்திருவாயாக இந்த துவாவையும் கபூல் செய்திருவாயாக யாருலா நாங்கள் மிஸ்கீன்கள் என்பதை எங்களுக்கு விளங்க செய்வாயாக யாருலா நாங்கள் அறிவிலே குறைந்தவர்கள் யாருலா நாங்கள் புத்தியிலே குறைந்தவர்கள் யாழ்லா நாங்கள் சக்தியிலே குறைந்தவர்கள் என்று உண்மையிலேயே நாங்கள் வாயிலே சொல்லுவது போல எங்களுடைய மனதாலே எங்களை நம்ப செய்வாயாக யாழ்லா எங்களுக்கு எந்த நிமிடத்தில் மௌத்து வந்து விடலாம் அப்படி மௌத்து வந்து விட்டால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எங்களுக்கு வெறும் ஜனாசா என்ற பெயர் வந்து விடும் அல்லவா யாழ்லா அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பெருமை இருக்க முடியும் யாழ்லா நீதான் பெருமைக்குரியவன் நீதான் கிருமி கிருமிக்குரியவன் நீதான் எல்லா விதமான சக்திக்குரியவன் நீதான் எல்லா விதமான புகழுக்குரியவன் ரப்புல் ஆலமீனான நீதான் எல்லா வகையான ஹந்துக்குரியவன் சனாவுக்குரியவன் யாழ்லா அதை எங்களுடைய கல்புக்கு விளங்க செய்வாயாக எங்களுடைய அறிவுக்கு விளங்க செய்வாயாக எங்களுடைய மூளையிலே பட செய்வாயாக யாழ்லா எங்களுடைய வாழ்க்கையை கடைசி மூச்சு வரை உனக்கு பொருத்தமானதாக ஆக்கி வைப்பாயாக ரப்பனா தக்கப்பல் மின்னா துவானா இன்ன கந்த சமியுல் அலீம் வத்துபாலைனா இன்ன கந்த தவாபுர் ரஹீம் சல்லி அலன் நபி வசல்லிம் அலைஹி வலா ஆலிஹி வசாபி அஜ்மாயின் சுபஹான ரப்பிக் ரப்பில் அஜித் அம்மா